இருக்கிறது இன்றைய இரவு மெஹராஜுடைய இரவு ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் அவர்களை இராவலி பயணம் நடத்திய விண்ணுலக யாத்திரத்து யாத்திரைக்கான ஒரு பயணத்தை மேற்கொண்ட இரவுகள் என்று சொல்லியும் இன்றைய நாளை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மூன்றாவது ஒன்று இருக்கிறது அது அகில உலக உலகத்திலும் கொண்டாடப்படக்கூடிய நாள் ஃபாதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே வாப்பமாரை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய நாள் வாப்பாவை பற்றி பேசக்கூடிய நாள் இப்படியான பல வகையான தலையங்கங்களில் இன்றைய உரையை உருவாக்கிக் கொள்ள முடியும் பல வகையான விடயங்களை பற்றி இன்றைய நாளில் பேச முடியும் இதில் ஃபாதர்ஸ் டே என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுகளில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கலாச்சார பின்னணி ஒரு புரட்சி ஃபாதர் வாப்பமாரையும் ஞாபகப்படுத்த வேண்டும் தந்த பிறந்த நாளை ஞாபகப்படுத்துவது போன்று teachers day mothers day fathers day workers day என்று சொல்லி உலகத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வகையான நாள் இருந்து கொண்டே இருக்கிறது சுருக்கமாக சொல்ல போனால் வருடம் முழுக்க ஏதோ ஒரு நாளை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் அனிமல்ஸ் டே மிருகங்களை பற்றி பேசக்கூடிய நாள் பிறந்த நாள் சில மக்களுடைய மவுத்தான நாளையும் ஞாபகப்படுத்துகிறோம் மவுத்தான நாளையும் பேசுகிறோம் இப்படியாக சொல்ல போனால் உலகத்தில் ஏதோ ஒன்றை பற்றி பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏதோ ஒன்றை பற்றி உளவாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் உரையாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு தலையங்கள் தான் குடும்பம் என்று சொல்லக்கூடியது இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய குடும்ப வாழ்க்கை குடும்ப கட்டமைப்பு ஒரு குடும்பத்துடைய செட்டிங் எப்படி இருக்க வேண்டும் வாப்பா உம்மா குழந்தைகள் என்று சொன்னால் இவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு ரிலேஷன்ஷிப் எப்படி அமைய வேண்டும் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையாக குடும்பமாக வாழ வேண்டும் எப்படி வாழ்வதன் மூலமாக எதை நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ இது கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அம்சங்கள் எல்லாம் அன்புக்குரிய சகோதரர்களே பேசப்பட வேண்டிய கலைக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தலையங்கம் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்தில்லை இன்று வெஸ்டர்ன் உலகம் இருக்கிறதே மேற்கத்திய உலகம் வளர்ந்த நாடுகள் என்று சொல்லி எந்தெந்த நாடுகளை பற்றி எல்லாம் நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோமோ அதுல செல்லுவோம் வளர்ந்த நாடு என்று சொன்னால் மக்கள் யுனைடெட் ஸ்டேட்டை பற்றி பேசுவார்கள் யுஎஸ்ஏ வளர்ந்த நாடு யூகே வளர்ந்த நாடு பிரான்ஸ் வளர்ந்த நாடு ஜப்பான் வளர்ந்த நாடு என்று சொல்லி ஒவ்வொரு நாட்டை பற்றியும் நாங்கள் வளர்ந்த நாடுகள் கலாச்சாரம் வளர்ந்திருக்கிறது அவர்களுடைய டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது அவர்களுடைய இது வளர்ந்திருக்கிறது என்று சொல்லி எல்லாம் பேசிக் கொண்டு போவோம் அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாமலே என்னவென்று சொன்னால் உண்மையிலேயே சொல்ல போனால் மனிதனுடைய தலை குழம்பி நிற்கிறது மனிதனுடைய தலை குழம்பி நிற்கிறது இது அவனுடைய தலை குழம்ப இல்ல பாத்தினுடைய தலை எப்படிமே குழம்பித்தான் இருக்கும் அல்லாஹ் குரான் சொல்றான் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான் நதியை பார்த்து நதியே நாயகமே நீங்க சொல்லுங்க மக்களுக்கு புல் நதியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு உண்மை வந்துவிட்டது நிச்சயமாக உண்மை வரத்தான் செய்யும் எது குரான்ல சுண்ணாவில சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த உண்மை நிச்சயமாக வெளியாகத்தான் ஆகும் பாத்தில் இந்த பாத்திலானவைகள் பாத்தில் என்று சொல்லும் பொழுது குரானுக்கும் சுண்ணாவுக்கும் எகேன்ஸாக இருக்கக்கூடிய குரான் சுண்ணா போதிக்கக்கூடிய போதனைகளுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய அனைத்துமே பாத்தில் அனைத்துமே பாத்தில் குரான் சுண்ணா போதிக்கக்கூடிய அனைத்துமே உண்மை அல்லாஹ் சொல்றான் உண்மை வந்து விட்டது வரப்போகவில்லை வந்து விட்டது அந்த அளவுக்கு நிச்சயம் பாத்தில் பாத்தில் நிச்சயமாக காற்றில பறக்கத்தான் போகிறது இன்னல் பாத்தில காணல் கஹூகா ஏனென்று சொன்னால் பாத்திலுக்கு பாத்திலுக்கு முரணான ஒன்றுக்கு எப்பயுமே அடித்தளம் இல்லை அது வெறுமனே பாலைவனத்தில் கட்டப்பட்ட கட்டிடத்தை போன்றது தண்ணி வந்தா அடித்துக் கொண்டு பெய்த்திடும் தண்ணி வந்தா இல்லாமல் பெய்த்திடும் எந்த அளவுக்கு சொன்னா அன்புக்குரிய சகோதரர்களே நான் நினைக்கிறேன் முந்த நாள் என்பதாக முந்த நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை நான் வளமையாக நியூஸ் கேட்கிற பழக்கம் இல்லை என்றிருந்தாலும் கூட அன்றைக்கு நேர காலத்துடைய வீட்டுக்கு போயிட்டேன் பிபிசி நியூஸ் போய் கொண்டிருக்கிறது தமிழ் சேவை அந்த தமிழ் சேவை நியூஸ் நான் கொண்டிருந்தேன் ஆச்சரியமான செய்தி ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில ப்ராப்ளம் ஏற்பட்டு விட்டது அது கலர்ஸ் ஆகிட்டது இப்ப இங்க நடக்கும் இப்ப சொல்றாங்க ஜப்பான பத்தி ஒரு ஜப்பான்ல மக்கள் ஒரு உம்மா வாப்பவாக இருக்கிறதை விடவும் ஒரு நாய்க்கு பொஸ்டாக இருக்கிறத ரொம்ப விரும்புவாங்க புள்ளைக்கு வாப்ப உம்மவாக இருக்கிறதை விடவும் ஒரு வளர்ப்பு நாய்க்கு அல்லது ஒரு வளர்ப்பு பூனைக்கு நான் சொந்தக்காரனாக இருப்பதை அவங்க என்ன செய்யறாங்க அவங்க பெருமிதம் போடுறாங்க அதை பெருசா பாக்குறாங்க எந்த அளவுக்கு நான் இப்ப கொஞ்சம் வாரத்துக்கு முன்னால கூட அந்த டாக்குமெண்ட் எடுத்தபடியே வாசித்தேன் இருபத்தைந்து நிமிடங்கள் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் அது ஒரு டாக்குமெண்ட் அவங்க நேரடியாக பைத்து ஜப்பான்ல பிலிப் பண்ணிருக்கிறாங்க ஜப்பான்ல போய் அந்த இண்டஸ்ட்ரிய படித்திருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க நாய் மார்க்கெட் டாக் மார்க்கெட் நாய் மார்க்கெட் அல்லது நாய் இண்டஸ்ட்ரி அதை வெளிவு பண்றாங்க ten billion US dollar ten billion US dollar நாய்க்கு தேவையான பம்பஸ் இருக்குது நாய்க்கு தேவையான சலூன் இருக்குது நாய்க்கு தேவையான டாக்டர் சீக்கிறாங்க நாய்க்கு தேவையான என்ன உடுப்பு இருக்குது உங்களுக்கு வேணும்டா பிபிசி வெப்சைட்ல பேசி அப்படியே பார்க்கணும் அப்ப அதுல இன்டர்வியூ நடக்குது அவங்க சொல்றாங்க ஜப்பானிஸ்ட பேசுறாங்க கேக்குறாங்க நீங்க புள்ளைய வளர்க்கலுமே இந்த நாய வளர்க்கறதுல உங்களுக்கு என்ன இவ்வளவு இன்பம் அவங்க சொல்றாங்க புள்ள கரெக்டல் பண்ணுது நாயோட வாங்க பிரச்சனை இல்லை எங்களுக்கு மனிதன் புத்தி அவ்வளவு மோசமா வேலை செய்யுது ஒரு பெண் சொல்றான் என்ற சொத்தெல்லாம் என்ன நாய்க்கு எழுதி வச்சுட்டு நிற்பது நான் அவருக்கு தான் பேசிடுவது என்று சொல்லிட்டு நாய மோந்து கொள்றான் நாய முத்தமிடுறான் நாங்க சொல்றோம் வளர்ந்த நாடு வளர்ந்த நாடு அதுக்கு எங்க வீட்டில் இருக்கிற பேபி தொழில் இருக்கிறே கரத்து இருக்கிறேன் அதுக்கு நாய்க்கு செஞ்ச கரத்தை இருக்குது நாய்க்கு சூழ் இருக்குது நாய்க்கு சொல்லி சன்கிளாஸ் இருக்குது நாய்க்கு சொல்லி உடுப்பு இருக்குது நாய்க்கு பெருநாளும் இருக்குது நாயுடைய பெருநாள் உண்மை வந்துவிட்டது உலகங்கள் பாத்தில் பாத்தில் இல்லாமல் ஆகிவிட்டது எந்த அளவுக்கு சட்டங்களை படித்து பார்க்கவும் ஆச்சரியம் வளர்ந்த நாடுகள்ல சட்டம் இருக்கிறது கல்யாணம் முடிப்பதற்கு பதினெட்டு வயசு முடியும் ஒரு பெண் மனைவியாக ஆகுவதற்கு எத்தனை வயசு எத்தனை வயசு ஆகணும் பதினெட்டு வருஷம் பூர்த்தி ஆகணும் பதினெட்டு வயதுக்கு பிறகுதான் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்யணும் இந்தியாவில் வைத்து பார்த்தா வழங்கும் பெண்ணின் திருமண வயது இருபது என்று போட்டுக்கிறாங்க சரி பிரச்சனை இல்லை உங்களுக்கு நினைச்ச வயசை நீங்க போட்டுக்கோங்க இதே சட்டத்தை எழுதினவன் எழுதி வைத்திருக்கிறான் ஒரு பெண்ணுக்கு தாயாக ஒன்பது வயதிலையும் ஆகலாம் எப்படி ஆகலாம் ஒரு பெண்ணுக்கு தாயாக ஒன்பது வயதிலையும் ஆகலாம் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் திரும்பவும் கருக்கலைப்பு கூடாது கருவ கலைக்க முடியாது அது கூடா சட்டம் எப்படியோ குழந்தைகளை பெற்றிருக்க வேண்டும் ஒன்பது வயது குழந்தைக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு சகோதரிக்கும் ஒரு பிள்ளைய பெற்றிருக்கேனும் ஆனா உமா என்ற பெயர்ல நீ வருவாய் ஆனா நிச்சயமாக உனக்கு மனைவியாக இயலாது என்ன செய்யலாம் என்றால் கல்யாணம் முடிக்க இயலாது வினா செய்யலாம் இந்த உலகத்துல கிண்ண புத்தகத்தை எடுத்து படுத்தி நான் சொல்றேன் இன்டர்நெட் இருக்கிறேன் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க நல்ல விஷயத்துக்கு போய் தடிச்சு பாருங்க பாபா எங்கஸ்ட் மதர் இந்த வேர்ல்ட் மதர் இந்த வேர்ல்டு உலகத்தில் ஆக சின்ன வயதுல உண்மவாக இருக்கக்கூடியவங்க யாரு யாரு சுபகானந்தா ஒரு பட்டியலே இருக்குது பெரிய ஒரு பட்டியல் இருக்குது ஒன்பது வயதிலிருந்து குழந்தைகள் என்னென்ன ஊர்ல யார் மூலமாக அது ஆச்சரியம் என்று சொன்னால் ஆச்சரியம் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக சின்ன உம்மா அவ பிரெக்னண்டா இருக்கிறான் அவ புள்ளைய பெற்றெடுத்திருக்கிறார் யார் வாப்பா அந்த புள்ளேட வாப்பதான் சொந்த வாப்பா வயிற்றுள்ள புள்ளைக்கு சொந்த வாப்பதான் புள்ளைக்கு வாப்பா உம்மக்கும் வாப்பா புள்ளைக்கும் வாப்பா ஒரு புறத்தில் உண்மைக்கு வாப்பா புறக்கிற உள்ளக்கு அப்பா உலகத்தில் இருக்கக்கூடிய யங்கஸ்ட் மத சின்ன உண்மை தான் ஒரு பட்டியலே இருக்கிறது அவங்க என்ன என்றால் கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஈஜாபு கபூல் செய்வதற்கு உனக்கு எத்தனை வயது வேணும் தெரியுமா உனக்கு பதினெட்டு வயதாக வேண்டும் ஆனா வயிற்றுல புள்ளிய சுமக்கிறதுக்கு ஒரு தாயாக மாறுவதற்கு உனக்கு வயசில்ல எத்தனை வயசுல வேணும் என்றாலும் புள்ளைய பெற்று போடு அதனாலதான் இன்றைக்கு காலையிலே ஒருத்தருக்கு எஸ்எம்எஸ் அடிச்சிருந்தாரு இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு ஆச்சரியமான சொன்னம் யுனைடெட் ஸ்டேட்ல ஆக கன்ஃபியூஸான day the confuse day in United State வந்து என்ன நாள் தெரியுமா ஃபாதர்ஸ் டே சரியான கன்ஃபியூஸ் ஏன் கன்ஃபியூஸ் ரொம்ப ஏன் கன்ஃபியூஸ் எந்த வாப்பவை மிஸ் பண்ண உமா தெரியும் வாப்பவை தெரியவே எந்த வாப்பவை போயிட்டு மிஸ் பண்ண வாப்பா புள்ளைக்கு வாப்பை யாருன்னு தெரியாது இன்றைய நாள் மேற்கத்திய நாட்டுக்கு வெரி கன்ஃபியூஸ் டே ஏன் அவங்களுக்கு தெரியும் என்ற வாப்பை யாருன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இஸ்லாம் காட்டி தந்த குடும்ப வாழ்க்கை நான் எப்பயோ வச்சுக்கொண்டு ஒரு துண்டை எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வந்துச்சு இது ஒரு பேப்பர்ல வந்த ஒரு நகைச்சுவையான கதை இது நினைக்கிறேன் வீரகேசரி பேப்பர் இருந்துச்சு திருமண தினத்தில் குழந்தையை பிரசவித்த மணமகள் திருமண தினத்தில் குழந்தையை பெற்றெடுக்கிற உமா புது பொன் அன்றைக்கு நாள் உமாவா மாறுவா இந்த புள்ளைக்கு யாரு வாப்பா வாப்பா இந்த புள்ளைக்கு யாரு வாப்பா அன்புக்குரிய இஸ்லாமியர்களே சகோதரர்களே ஹக்கு ஹக்குத்தான் உண்மை உண்மை தான் பாத்தில் பாத்தில் தான் அது இல்லா பெண்களும் இருக்கிறத்தில் சொல்ற கதை அவனுடைய சொல்ல கேட்டுக்கோம் நான் டாக்குமெண்ட்ல படித்தேன் ஒரு அரபு நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரர் கனடாவில் மிக்க வாழ்றாரு கனடாவில் வாழ்றாரு அவரை வேலை செய்யற இடத்துல ஒரு கனடியன் கேர்ள் கனடியன் பொம்புல புள்ளை வந்து இஸ்லாத்துக்கு வர விரும்புது இந்த புள்ள இஸ்லாத்தை நன்றாக விளங்கி அது சொல்லுது நான் இஸ்லாத்துக்குள்ள வரணும் ஆனா எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன சொன்னா நான் வந்தா என்ன யாரு நிக்காக செய்வாங்க கொஞ்சம் நிதானமா யோசிக்கிற விஷயத்தை என்னோட சரௌண்டிங்ல ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க நாங்க இஸ்லாத்துக்கு வர விருப்பம் என் கையில இப்ப அஞ்சு நாள் நாலு கேஸ் நாலு கேஸ் உம்மா முஸ்லிம் வாப்ப தமிழ் வாப்ப ஒரு கிறிஸ்துவ சகோதரர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறாரு களிமா சொல்லி இருக்கிறாரு ஆனாலும் அவர் பேரை மாற்ற விரும்பல்ல அவர் பேரை மாத்திரத்தினால அவருக்கு லீக நீசன பல வகையான பிரச்சனைகள் வரும் அவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாக இருக்கிறாரு அவருடைய ப்ராப்பர்ட்டியில அவருடைய மாப்பிள பிசினஸ்ல அவருடைய குடும்ப பிசினஸ் எல்லாம் பேரை மாற்ற போனா பெரிய ஒரு ப்ராப்ளம் வரும் அவர் பேரை மாற்ற விரும்பவில்லை அவர் அவர் தான் இருக்கிறாரு தன்னை முஸ்லீம் அறிமுகப்படுத்துறாரு பள்ளிக்கு தொலைவாராரு எல்லாம் செய்யறாரு ஆனா கல்யாணம் முடிச்ச போனா ப்ரொபோசல் பேச்சு போட்டா வாப்பட பேரு தமிழ் பேரவையா மாமட பேரு தமிழ் பேரே வருது நாங்க முடிக்க மாட்டோம் ரிஃப்யூஸ் பண்றாங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் வெளியிலிருந்து வரக்கூடிய மக்களை நாங்க எப்படி வெல்கம் பண்றது வெளியிலிருந்து வரக்கூடிய மக்கள் நாங்க ஒன்று சொல்றோம் மிக தெளிவாக சொல்றோம் இஸ்லாத்தில் எப்பயுமே ஏலாது கூடாது ஹராமான விடயம் யாரையுமே பலாத்காரப்படுத்தேனாது பலவந்தப்படுத்தேனாது போர்ஸ் பண்ணேனாது விசங்கித்தான் ஆகணும் என்ற சொந்த மகனா இருந்தாலும் சரி உங்களை சொந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு வாப்பா புள்ளைக்கு செலவழிக்கிறது கடமை ஆனா அந்த புள்ளைய போர்ஸ் பண்ணேனா நீ கிளாஸுக்குள்ள வர வேண்டும் பள்ளிக்கு வர வேண்டும் தொழ வேண்டும் இல்லத்தை காலத்தை உடைச்சுவேன் என்ற வார்த்தை பேச அனுமதி இல்லை இஸ்லாம் மிக தெளிவாக ஒன்றை சொல்லுது நாங்க தீன்ல யாரையுமே பலவந்தப்படுத்த மாட்டோம் நீங்க யாருமே தீனுக்குள்ள யாரையுமே பலவந்தப்படுத்த மாட்டோம் இந்த மிஷனரி ஒர்க் நாங்க செய்ய மாட்டோம் வீடு கட்டி கொடுத்து வைத்திய சாலைகளை திறந்து ரோட்டை போட்டு கொடுத்து ஜப் கொடுத்து நாங்க உங்களை இஸ்லாத்துக்குள்ள கூப்பிட மாட்டோம் இஸ்லாம் என்று சொல்ற மார்க்கம் நீங்க விரும்பி வர வேண்டிய மார்க்கம் சல்லிக்கு வார மார்க்கம் அல்ல பெசிலிட்டிஸுக்காக வேண்டி வார மார்க்கம் அல்ல இங்க வந்தா கம்ஃபர்டபுள் லைஃப் கிடைச்சி வந்ததுக்காக வேண்டி வார மார்க்கம் அல்ல நீங்க விரும்பி வாங்கோ லைக் வீட்டில் ஒரு போதும் பலவந்தம் இல்லை ரெண்டாவது நாங்கள் மிக தெளிவாக சொல்றோம் மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களுக்கு இந்த ஒன்றையும் சொல்றோம் நாங்கள் ஒரு நாளும் எங்களோட மார்க்கம் சொல்லுது எங்களோட குரான் எங்களுக்கு சொல்லி தருகிறது அல்லாத ஒன்றை வணங்கக்கூடிய யாரையுமே நீங்க திட்ட வேண்டாம் ஒரு கூட்டம் கள்ள வணங்குறாங்க ஒரு கூட்டம் மாட்ட வணங்குறாங்க ஒரு கூட்டம் மரத்த வணங்குறாங்க ஒரு கூட்டம் சிறைய வணங்குறாங்க அல்ல அல்லாதவைகளை வணங்கக்கூடிய சிரம் சாய்க்கக்கூடிய இவாதத்து செய்யக்கூடிய யாரையுமே நீங்க ஏச வேண்டாம் திட்ட வேண்டாம் ஏன் தெரியுமா காரணம் நீங்க திட்டினால் அறியாமையின் காரணமாக அவர்கள் அல்லாஹவை திட்ட ஆரம்பிப்பார்கள் ஒரு நாளும் இஸ்லாத்தில் இரண்டாவது பொலிசி முதலாவது பொலிசி என்னவென்று சொன்னால் நாங்கள் யாரையும் பலவந்தப்படுத்த மாட்டோம் இரண்டாவது என்னன்னு சொன்னால் நாங்கள் மிக தெளிவாக சொல்றோம் எங்களோட மாறுக்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது நாங்கள் யாரையும் திட்ட மாட்டோம் மூணாவது ஒன்றையும் நாங்கள் சொல்லுவோம் லக்கும் தீனுக்கும் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களுக்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது அந்த மார்க்கத்தை கம்ஃபர்டபிளா நீங்க பின்பற்றிருந்தோம் எங்களோட மார்க்கத்தில் இருக்கிறோம் நாங்கள் அதுல கம்ஃபர்டபுளா இருக்கிறோம் நாங்க ஒரு நாளும் பலாத்காரப்படுத்த மாட்டோம் ஆனா ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள வாராரு அவர் விரும்பி வாராரு எந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நான் ஒரு நாளும் திருப்பி அனுப்பவும் மாட்டேன் அவர் அரவணைப்பேன் அவரை கட்டி காப்பேன் அவரை பாதுகாப்பேன் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இஸ்லாத்துக்குள்ள வர விருப்பம் வந்து கொண்டு இருக்கிறாங்க அவர்கள் எப்படி நாங்க கட்டி காக்கிறது ஒரு கேள்வி கேட்கிறாங்க நாங்க வந்த எங்களை யார் முடிப்பாங்க இலங்கையில மாத்திரமல்ல இது இன்டர்நேஷனலி கேட்கக்கூடிய கேள்வி அந்த பெண் கேட்கிறா இந்த அரபு சகோதரத்துல நீ நான் இஸ்லாத்துக்குள்ள வந்த யாரு முடிப்பாங்க அந்த பெண் அந்த வாலிபர் அரபு வாலிபர் சொன்னாரு நான் ஒன்னு முடிப்பேன் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டா கல்யாணம் முடிக்கிறாரு இவர் சொல்லித்தான் முடிச்சாரு நான் ஒன்னும் ரெண்டாவது நிக்காகத்தான் செய்யறேன் ரெண்டாவது கல்யாணம் எனக்கு ஏற்கனவே நான் நிக்காக செஞ்சிருக்கிறேன் எனக்கு பிள்ளைகளும் இருக்கிறது இஸ்லாத்துல நாலு நிக்காக செய்யலும் உனக்கு தெரியும் தானே நான் ஒன்ன ரெண்டாவது மனைவியாக இருக்கிறேன் என்று சொல்லி நிக்காக செஞ்சு கொண்டார் நிக்காக செஞ்சு கொண்டா இப்ப முதல் வயசுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகுது சந்தேகம் வருகிறது இவர் ஏதோ நிக்காக செஞ்சுட்டாரு போல என்று சொல்லி வயசு பின்னால தேடி பேத்து தேடி பேத்து எப்படியோ ஒரு நாள் கையும் மையுமாக பிடிபட்டுட்டாரு இவரு நிக்காக செஞ்சு இன்னும் ஒரு பெண்ணோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி அந்த நாட்டு சட்டம் என்ன தெரியுமா இரண்டாவது கல்யாணம் ஹராம் இரண்டாவது கல்யாணம் என்றது பேசலாது அதை செஞ்சா அது கிரிமினல் அது லோவ வயலேட் பண்றீங்க அது லோவ இல்ல லோவல போயிட்டு கை வைக்கிறீங்க சுபகானல்லா இந்த பெண் என்ன தெரியுமா செஞ்சா உடனே இப்ப இந்த பெண் முதல் மனைவி கஷ்டப்படுத்துறா போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவாள் நாட்டு சட்டத்தை வயலேட் பண்ண லோவுக்கு நான் கொண்டு வரப்பட்டு அரஸ்ட் பண்ணப்பட்டா நானும் இந்த பிரச்சனை வாழ்க்கை பிரபலம் ஆகிடுவே என்று பயந்து ஒரு நாள் பேச்சு சொல்றா கண்ட ரெண்டாவது மனைவிட்ட எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நான் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறேன் நாட்டு சட்டம் இப்படி சொல்லுது நீ ஏன் ரெண்டாவது மனைவி என்று சொல்லி தெரிய வந்துட்டா என் லைஃப் பெரிய திரட்டாவிடும் என்ன அரசு பண்ணுவாங்க என்று சொன்ன நேரத்தில் அந்த வெள்ளக்கார ரெண்டாவது கல்யாணம் முடிச்ச பொம்புல சொல்லுது இந்த மாப்பிள்ளைய பார்த்து நீங்க ஒரே பண்ண வானம் அதை பத்தி நான் அதை தேக்கியா பண்றேன் நான் அதை பத்தி நான் அதை நான் பாடப்படுத்திக் கொள்றேன் நீங்க அதை பத்தி ஒரே பண்ண வானம் அது என்ன செய்யணும் என்று எனக்கு தெரியும் நான் அதுக்குரிய வழியை நான் லீகலி லோவா படித்து அதுக்குரிய வழியையும் நான் பார்த்து வச்சிருக்கிறேன் அவசரப்பட வானம் என்று சொல்லி ஆறுதல் சொல்லிட்டார் சரி இவன் லோ படிச்ச ஒரு புள்ள ஒரு கனடியன் கேர்ள் அவருக்கு எல்லாம் தெரியும் அவ அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிருப்பான்னு சொல்லி இவன் மௌனமாக இருந்துட்டார் இதுக்கிடையில தான் ஒரு நாள் இவருடைய மூத்த வாய்ஸ் பின்னால தேடி பைத்து ஆளை அரசு பார்த்தா கையும் மையுமாக ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறத ஒரு வீட்டுக்குள்ள போறத கண்டுட்டா இவ உடனே பரிசு கோல் போட்டு சொன்னா இப்படித்தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு எனக்கு ஹஸ்பனாக இருக்கக்குள்ள இன்னொரு பெண்ணையும் நிக்காக செய்து திருமணம் முடித்திருக்கிறாரு இந்த நாட்டு சட்டத்தில் கூடாத கர்மம் அல்லவா என்று சொன்ன நேரத்தில் போலீஸ் பதினஞ்சு போலீஸ்காரம் இத்தனை போலீஸ் பதினஞ்சு போலீஸ் ஏன் நாட்டு சட்டத்தை வயலேட் பண்றாரு நாட்டினுடைய லோ வயலேட் பண்றாரு என்று சொல்லி பதினஞ்சு போலீஸ் வந்து அந்த வீட்டை ரவுண்ட் அப் பண்ணி கொண்டு ரெண்டு ஒரு போலீஸ் போயிட்டு கதவை தட்டுறாரு இன்னும் ஒரு போலீஸ் கையில கண்ணை வச்சு கொண்டிருக்கிறாரு செல்ஃப் பாதுகாப்புக்காக வேண்டி கதவை தட்டினா இருந்து வந்தார் இவர் வந்தோட சொன்னாரு sir we have a complaint about you உங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் எங்களுக்கு இருக்குது நீங்க ரெண்டாவது கல்யாணம் முடிச்சிருக்கிறீங்களாம் உங்களோட மூத்த ஒய்ஃப் தான் இந்த கம்ப்ளைண்ட் தந்திருக்கிறார் அந்த this law you have to இந்த லோல நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறோம் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் வீட்டுக்குள்ள இருந்த அந்த இரண்டாவது மனைவி அவ அப்படியே வந்து அவ ஒன்றும் செய்யல தந்த கையில இருந்த ஒரு டாக்குமெண்ட கையில கொடுத்தான் போலீஸ் கையில அந்த டாக்குமெண்ட் என்ன தெரியுமா இருக்குது அவன் செய்ய லைசன்ஸ் வாங்கியிருக்கிறான் அவன் தினா செய்ய ஏற்கனவே லைசன்ஸ் வாங்கி பத்து ரூபா வச்சிருக்கிறான் ஏண்டா நீங்க நிக்காகத்தானே அனுமதிக்க மாட்டீங்க தினாவை அனுமதிப்பீங்க தானே தினாசை அனுமதி அனுமதி வாங்கியிருக்கிறேன் நான் ஒரு ஜானியா நான் ஒரு விதிச்சாரியாக இங்க இருக்கிறேன் இங்க மனைவியாக இல்லைன்றத டொக்குமெண்ட்ல காட்டினா வந்த போலீஸ்காரன் சொன்னானாம் very sorry enjoy your day என்ன மன்னிச்சு மன்னிச்சுக்கோங்க நீங்க டே என்ஜாய் பண்ண முடியும் பேசுறான் போலீஸ்காரன் ரெண்டாவது மனைவியாக இருக்கேனா ஆனா ஜானியாவாக இருக்கேனும் இரண்டாவது மனைவியாக இருக்கேனா விபச்சாரியாக இருக்கேனும் சுபகானம்மா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஹக்கு வாழும் இருப்பிடம் இல்ல பாட்டிலுக்கு அக்திவாரம் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே மேற்கத்திய உலகம் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த பிரச்சனைக்கு மத்தியில தான் மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே என்று சொல்லி நான் சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன் கையை தூவி காட்டுக்கு பார்ப்போம் உங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த ரஜமுடைய மாதத்துல உம்மா வாப்பட கபுரப்பைத்து பார்த்துட்டு வாரத்துக்கு யாரும் பார்க்கிறீங்க சொல்லுவோம் உம்மா வாப்பட கபரை பேய்த்து செஞ்சிட்டு வாரத்துக்கு எத்தனை பேரு பாக்கியம் கிடைச்சது இந்த இந்த ரஜம் இன்றைக்கு இருபத்தி ஏழாவது போற இருபத்தேழாம் இன்னைக்கு இருபத்தி ஏழு நாள் இந்த ரஜமுடைய மாதம் எத்தனை பேருக்கு பாக்கியம் கிடைச்சது வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க உம்ம ஹயாத்தோட இருக்கும் பொழுது வாப்ப ஹயாத்தோடு இருக்கும் பொழுது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து உம்ம வாப்பர வியாரத்துக்கு போவோமோ சந்திக்க போவோமோ அதே அளவு அதே அளவு உம்ம வாப்ப மௌத்தானத்துக்கு போறவும் ஜியாரத்துக்கு போற பழக்கத்தை வச்சுக்கோங்க ஜியாரத்துக்கு போற பழக்கத்தை வச்சுக்கோங்க நான் ஒரு பெரிய ஒரு மகான சந்தித்தேன் அவர் எங்கேயோ பேச்சு வாராரு நான் கேட்டேன் இங்க பேச்சு வாரு எங்க ஹதரத்தில் சொல்லி ஒரு அழகான பதில் சொன்னாரு கொஞ்சம் உமாவை பார்க்க போயிட்டு எங்க போயிட்டு வாரேன் உம்மளை வியாரத்து செய்ய போறேன் உங்களை கபரை பார்க்க போறேன் உம்மளை பார்க்க போயிட்டு எனக்கு நல்ல தெரியும் அவருடைய உண்மை மவுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல உம்ம மவுத்தாரு ரெண்டு மாசத்துக்கு முத்தி அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு உம்ம மவுத்து அப்பதான் சொன்னாரு நான் இந்த நாட்டை விட்டு வெளியே போறதும் இல்லை நான் நாட்டுக்கு வந்தாலும் கூட நான் முதலாவது ஜியாரத்துக்கு போறது உமா வந்தான் உம்மா பார்த்துட்டு தான் அடுத்தது உம்மா அயாத்தோட இருக்கிற ஃபீலிங் தான் சின்ன இருக்கிறது நான் உமாவை தியானத்து செய்ய போறேன் வாப்பவை பார்க்க போறேன் எங்களுக்கு மதர்ஸ் டே இல்ல எங்களுக்கு ஃபாதர்ஸ் டே இல்ல நாங்க பூக்குண்ட சமூகம் அல்ல நாங்க கேக் பெற்ற சமூகம் அல்ல நாங்க எப்பயுமே எங்களை உம்மா மவுத்தானாலும் ரப்பனா ரப்பா கமா ரப்பயானி சவீரா பாப்ப மவுத்தானாலும் ரப்பனா ரப்பா கமா ரப்பயானி சவீரா அன்புக்குரிய சகோதரர்களே வாழ்க்கை இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க வாழ்க்கையில இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க உம்மா வாப்பட கபுர ஒரு அல்ல பெருநாளைக்கு மட்டுமல்ல வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல நான் எப்பயுமே எனக்கு வசதி பட்டா நேரம் கிடைச்சா ஊருக்குள் இருக்கிறாங்க எதனாலும் பார்க்கலுமா பார்த்துக்கோங்க ஊருக்கு வெளியே இருக்கிறாங்க மாசத்தை பொறுத்தவா பார்த்துக்கோங்க அதுக்கு போக தேவையில்லை அங்க ஒரு பயணம் போடுங்க அந்த பயணத்தை முடிச்சு கொண்டு வரக்குள்ள அந்த பயணத்துக்கு முன்னால போற வழியில ரைட்டு யார் செஞ்சுட்டு போங்க இந்த ஒரு பழக்கத்தை உருவாக்கோங்க வாப்ப உங்களோட கபரு யாரத்திய போக்குள்ள தனிய போக வாடம் தனிய போக வாடம் யார கூட்டி கொண்டு போகணும் சொல்லுங்க தனிய போக வாடம் ஏன் பயமா பேய் பிசாசு இருக்குமோ தனிய போக வானம் கூட்டிக் கொண்டு போங்கோ யார உங்களோட சொந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க சொந்த பிள்ளைய கூட்டிட்டு போங்க ஆறு வயசு பிள்ளைய கூட்டிட்டு போங்க பத்து வயசு பிள்ளைய கூட்டிட்டு போங்க பதினஞ்சு வயசு மகனை கூட்டிட்டு போங்க இருபத்தைந்து வயது மகனை கூட்டிட்டு போங்க உம்மர உமர உம்மர கபருக்கு முன்னால உங்களோட வாப்பட கபருக்கு முன்னால பேசி நிற்கிறீங்க உங்களோட மகன் படித்துக் கொள்வான் ஏந்த வாப்ப கபருக்கு போனாலும் நானும் இப்படித்தான் வந்து நிற்கணும் ஏன் நான் எந்த வாப்ப கபருக்குள்ள போனாலும் எந்த வாப்பட கபரு இப்படித்தான் நான் யாருக்கு செய்யணும் சுபஹானல்லா சுபஹானல்லா எல்லா பாடமும் பிளாக் போர்ட்ல படிச்சேனா எல்லா பாடமும் வைட் போர்ட்ல படிக்கலாம் எல்லா பாடமும் புத்தகத்துல படிக்கலாம் சில பாடங்கள் படிக்கணும் வாழ்க்கையில பிராக்டிக்கல் லைஃப்ல எங்கட வாப்பா வாப்பட வாப்பட கபரி இப்படித்தான் தியாரத்து செய்வாரே எங்க வாப்பா வாப்பா கபருக்கு முன்னால போய்த்து நின்றா அப்பட கபருக்கு முன்னால் நின்றா எங்களோட உம்மம்மட கபருக்கு முன்னால் நின்றா இப்படித்தான் நிற்பாரு நின்று வாப்பம்மாவோட பேசுற மாதிரி திருப்பாரு சுபகானம்மா இது தான் எங்கட வாப்பம் ஒத்தானாலும் நாங்க செய்யணும் என்ற பாடத்தை பிள்ளைகள் படித்துக்கொள்ளும் எனவே பெண்களுக்கும் சொல்றேன் சகோதரருக்கும் சொல்றேன் மௌத்தாப்போட உம்மா வாப்பட பேரை சொல்லக்குள்ள ஒரு நாளும் உம்மாண்டு மட்டும் சொல்ல வானம் வாப்பாண்டு மட்டும் சொல்ல வானம் உம்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா வாப்பா ரஹ்மத்துல்லாஹி அலை ஏன் வாப்பா சும்முள்ள ஆக்களுக்கெல்லாம் ரஹமத்துல்லாஹ் அலேன்னு சொல்லலும்டா சும்முள்ள ஆக்களுக்கெல்லாம் ரஹமத்துல்லா அலேஹான்னு சொல்லலும்டா எங்க மாப்பா எனக்கு யாரு எங்க வாப்பாவை விட பெரிய அவுளியா யாரும் எனக்கு இல்ல எனக்கு முந்தி எங்க வாப்பதான் எனக்கு முந்தி எங்க உண்மைத்தான் எந்த உம்மா வாப்பா இஸ்லாத்துல தான் மவுத்தானாங்க என்பது எனக்கு தெரியும் எங்க உம்மா வாப்பட பேர நான் ரஹ்மத்துல்லாஹி அலேஹி ரஹ்மத்துல்லாஹி அலேஹா என்ற சொல்லாம சொல்ல மாட்டேன் பழக்கத்துல கொண்டு வாங்குவோம் பிள்ளைகளுக்கு முன்னாலே பேசக்குள்ள எங்கட உமா ரஹ்மத்துல்லாஹி அலேஹா எங்கட வாப்பா ரஹ்மத்துல்லாஹி அலேஹா இத வாய்க்கு பழக்குங்கோ இத வாய்க்கு பழக்குங்கோ உங்களோட பிள்ளைகளும் மீண்டும் அவத்தானத்துக்கு பிறகு எங்கட வாப்பா ரஹமத்துல்லாஹி அலைஹி எங்கட வாப்பா உமா ரஹமத்துல்லாஹி அலைஹா என்ற வார்த்தைக்கு அவங்க பழக்கப்படுவாங்க இன்றைக்கு நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் வாய்க்கு கஷ்டமா தான் இருக்கும் இன்றைக்கு நான் சொல்லக்குள்ள வாய்க்கு கஷ்டமா தான் இருக்கிறேன் காரணம் நாங்க பழக்கப்பட இல்லை நாங்க பழக்கப்பட இல்லை சும்மாவாலும் ஆயிஷா என்று மட்டும் சொன்னா முஃப்தி சாப் சொல்லல்லனா அபுபக்கரோடு மட்டும் சொன்னாரு தாளானு சொல்ல இல்லனா என்று கேள்வி எழுப்புறீங்க வாப்பா உங்களோட பேரை சொல்லக்குள்ள அப்படி சொல்ல இல்லையே என்று ஏன் வாப்பா கேள்வி கேட்கிறீங்க இல்ல ஏன் கேள்வி கேட்கிறீங்க இல்ல உங்களுக்கு அபூபக்கரை சொல்லி தந்தவரும் ஆயிஷா சுத்தியப்பா ரவி அல்லாஹும் தாளானாவை காட்டி தந்தவரும் யாரோட வாப்பா உங்களோட உமா உம்ம வாப்பட பேருக்கு முன்னால உம்ம வாப்பட பேருக்கு பின்னால துவா செய்தோ துவா செய்தோ ஹயாத்தோட இருக்கிறாங்களா உம்மா அல்லாவோட ஆயுதம் எடுத்து வைக்கட்டும் வாப்பா அவருக்கெல்லாம் நீண்ட சுகத்தை கொடுக்கட்டும் என்ன வாப்பா அவருடைய அவருடைய இருப்பெல்லாம் நிறுத்தி வைக்கட்டும் என்று துவா செஞ்சுட்டு அடுத்த விஷயத்தை சொல்லுவோம் இன்றைக்கு வாப்பா உமாவை பத்தி ஞாபகப்படுத்துற நான் காரணமாக மவுத்தா போன வாப்பமாறு மவுத்தா போன உப்பமாறு ஹயாத்தோடு இருக்கக்கூடிய உப்பமாறு ஹயாத்தோடு இருக்கக்கூடிய வாப்பமாறு இவருடைய பேரை சொல்லக்குள்ள துவா செஞ்சு துவாவோடு தான் என் வாப்பா உப்பட பேசினான் வாப்பா உப்பட பேரை வாப்பா உப்பட ஞாபகத்தை சொல்லுவேன் என்ற நிலைப்பாட்டுக்கு நாங்க வருவோம் இரண்டாவது தொழுகையில துவா கேளுவோம் எல்லாருக்கும் பாடமான துவா தான் ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا போங்க சுஜூதுக்கு தஹஜத்துல போங்க சுஜூதுக்கு முந்தினல் மிந்தின சுத்தத்துல சுஜூதுக்கு போங்கோ முகாவுடைய தொழில சுஜூதுக்கு போறீங்க சுஜூதுல வச்சு அழகா கேளுங்கோ துவா கேளுங்கோ ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா இது அல்லாஹ் சொல்லி தந்த துவா வாப்ப இது அல்லாஹ் சொல்லி தந்த துவா ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு ஆளின் பெரிய ஒரு ஆளின் இந்த துவாக்கள் குரான்ல வந்த துவாக்கள் இப்ப கருத்து சொன்னாரு குரான்ல வந்த துவாக்கள் இப்ப கருத்து சொன்னாரு ஒருத்தர் சொன்னார் சொன்னாரு ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு சாதாரண மனிதர் ஒரு ஆபீஸுக்கு போனார் முனிசிபலுக்கு போனார் சும்மா சொல்றேன் முனிசிபல் ஆபீஸுக்கு போனார் ஒரு வேலைக்கு போயிட்டு சொன்னாரு எந்த வீட்டுல ஒரு பிரச்சனை உண்டு நான் இவ்வளோ நாள் இங்க வாரேன் வாரேன் வாரேன் சொல்றதுக்கு ஒத்தருமே காது கொடுத்து கேட்கிறாங்களும் இல்ல கடைசி அவன்கிட்ட வந்திருக்கிறேன் இதை கொஞ்சம் செஞ்சுட்டாங்க பாப்பான்னு சொல்லி ஒரு பெரிய ஆபீசர்கிட்ட பேசி ரொம்ப இறக்கமா கண்ணியமா சொன்னாரு அவர் சொன்னாரு பெரியவரே நீங்க ஒரு கடிதம் எழுதித்தாங்கோ நீங்க ஒரு கடிதம் எழுதித்தாங்கோ அத நான் அதுக்கு போற மட்டத்தை நான் பார்த்துக்கொள்றேன் சொல்லி இவர் சொன்னாரு எனக்கு கடிதமும் எழுத தெரியாது எனக்கு கடிதமும் எழுத தெரியாது அப்படிப்பட்ட ஒத்தர் தான் நான் என்று சொன்ன நேரத்தில் அவரே ஒரு வெள்ள பேப்பர் எடுத்து அவரே சொன்னார் இதை நான் எழுதித்தாரேன் இதை நீங்க இன்னும் ஒரு தாள்ல கொப்பி பண்ணி எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்தாரு அதே பார்த்து இன்னும் ஒரு தாள் எழுதி கொண்டு கொடுத்தார் இப்ப கேட்டாரு இந்த கடிதம் எக்ஸப்ட் பண்ணப்படுமா தூக்கி வீசப்படுமா இந்த கடிதத்தை அந்த ஆபீசர் ஏற்றுக்கொள்வாரா வீசுவாரா மகான் எங்க பாருங்கம்மா அதை எனக்கு இதெல்லாம் பிடிச்சி ஒரு பயனுக்கு முந்தி அன்பான சகோதரர்களை தெரிஞ்சார்களே இப்ப அவர் கேட்கிற ஒரு கேள்வி இந்த கடிதத்தை தூக்கி வீசுவாரா கடிதத்தை பண்ணுவாரா அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை ஆபீசருடைய கையால எழுதி கொடுத்த வார்த்தை இப்படி எழுதுவாப்பான்னு சொல்லி அந்த கடிதத்தை ஒரு நாளும் தூக்கி வீச மாட்டாரு அவர் சொல்வாரு இது ஏந்த வார்த்தை அவருடைய எழுத்து இதே போலத்தான் குரான்ல வாழ துவாக்கள் அல்லாவுடைய வார்த்தை எங்கட வார்த்தை எங்கட மொழித்தல் எத்தீமாக பிறந்தார்கள் எத்தீமாக பிறந்தார்கள் உம்மா வாப்ப இல்ல வாப்ப பிறக்க முந்தையே மௌத்தே அல்லா குரான் சொல்றான் நீங்க எத்தீமாக இருந்தீங்க நாங்க உங்களை அரவணைத்தோம் நாங்க உங்களை சேர்த்துக் கொண்டோம் ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கொண்டோம் எத்தனையோ பேர் மௌத்தாகிறாங்க சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுக்க மௌத்தாகிறாங்க நான் நேற்று ஜனாதாவில் பங்கெடுத்தேன் ரெண்டு புள்ள இருக்குது ஒரு வாப்ப மௌத்தாகிறாரு அல்லாஹ் அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு பொறுமையை நசீபாக்குவாராக ஒரு புள்ளைக்கு வயசு நாலு வயசு இன்னும் ஒரு புள்ளைக்கு வயசு ரெண்டு வயசு வாப்ப மௌத்து பாப்பட கபர்ல ஜனாதா மண்ணள்ளி போடப்பட போகுது அப்ப நான் யோசித்தேன் கவலையாக இருந்துச்சு நான் யோசித்தேன் எங்களுடைய சரதாரே ஆலம் தாஜுல் மதீனா முகமது ரசூலுல்லா லாஹு அலைவு செல்லம் பிறக்கும் பொழுதே எத்தீமாகத்தானே பிறந்தாங்க பிறக்கும் பொழுதே வாப்பம் எழுந்துட்டாங்க தானே பிறந்து ஆறு அல்ல ஆறு அல்ல தந்த தாயையும் இழந்துட்டாங்க ஒரு பக்கம் வாப்ப ஒரு பக்கம் உம்ப மௌத்து புரட்டக்கூடிய நிலத்தில காலியனாக இருந்தது யாரு தெரியுமா அப்துல் முத்தலிம் நவீனுடைய அப்பா வாப்பட வாப்ப காலியனாக இருக்கிறாரு வாப்பட வாப்ப பொறுப்பாக இருக்கிறாரு சுபகானல்லா சுபகானல்லா உம்ம மௌத்து வாப்ப மௌத்து அப்பட கைலத்தான் புள்ள வளருது உள்ளக்கு எட்டு வயசாகுது உள்ளக்கு எட்டு வயசாகக்குள்ள அப்பா மௌத்து கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் கொஞ்சம் யோசிங்கோ இந்த கஷ்டத்தில தான் லேசி இருக்கிறது உலகத்தில் ஜெயம் பெற வேண்டுமா கஷ்டப்படத்தான் வேண்டும் அல்லாத சுண்ணத்திலே சர்தாரை ஆளமுடிய ஹாலாத் சர்தாரை ஆளமுடிய நிலை இது என்ன நிலை சுபகானம்மா நீங்க என்ன ஆகணும் தெரியுமா வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமா ஆரம்பத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலே வாப்ப இல்லை பிறந்து கொஞ்ச நாளையில உண்மை இல்ல அதுக்கு ரெண்டு வருஷத்துல அப்ப இல்ல இப்ப யார கையில பாறை கொடுக்கப்படுகிறது சாச்சா அபோத்தாலினுடைய கையில எட்டு வயசு புள்ளைய பாரம் எட்டு வயசுக்குள்ளே கையில சுமக்கிறாரு நான் என்ன தெரியுமா சொல்லுவாரேன் சல்லல்லாவுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்லுவாரு குடும்ப வாழ்க்கையை பத்தி எட்டு வயசுல பாரம் எடுத்தாரு அந்த அபு தாலிவுக்கு இந்த நபியோட சரியான அன்பு எந்த அளவுக்கு அன்புண்டா இல்லாம அவர் இல்லாம சாப்பிட மாட்டார் வல அவர் வராம தூங்கவும் மாட்டார் சொந்த புள்ள இல்லாம சாப்பிடுவாரு சொந்த புள்ள வராம தூங்குவாரு ஆனா சல்லம்மா செல்லம் வராம தூங்க மாட்டாரு சல்லம்மா செல்லம் வராம சாப்பிட மாட்டாரு சுபகானம்மா சல்லம்மா அந்த அளவுக்கு அன்பு இருந்துச்சு இருபத்தி இருபத்தைந்தாவது வயதுல சல்லல்லாஹு அலைவசனும் கல்யாணம் முடிக்கிறாங்க கல்யாணம் முடிக்கக்குள்ள அந்த திருமணத்தில் காலியனாக அந்த திருமணத்துக்கு ஒரு பொறுப்பாளராக யாருக்குமா வாராரு ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆம்பளைகளுக்கு வழி தேவையில்லை சொந்தமா கல்யாணம் முடிக்கையிலும் நிக்காக செய்யலும் அன்பான வாலிபர்களே அன்பான சகோதரர்களே நிக்காக செய்வதற்கு பொம்புள தான் வழி தேவை ஆம்புல புள்ளைக்கு வழி தேவை இல்ல நினைச்ச மாதிரி முடிச்சுக்கொள்ள இயலும் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய ராய் கேட்க வேண்டிய அதிகாரம் இல்ல என்று சொல்லி நீங்க நினைக்கிறோம் அது அப்படித்தான் ஆனா என்றது உங்களுக்கு மனைவி மட்டுமல்ல ரெண்டு பேர் சேர்றதல்ல ரெண்டு குடும்பம் சேருது ரெண்டு குடும்பம் சேருது நாங்க செல்லுவோம் ஒன்று சொந்தம் ஒன்று பந்தம் ஒன்று சொந்தம் ஒன்று பந்தம் பிறந்த பிறப்பு சொந்தம் வாழக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவியாக வாழ்றது ஒரு பந்தம் வெறுமனே பந்தம் என்றது இதே இது இல்லாமல் உதாரணமா வச்சுக்கோங்க உங்களுக்கு நானக்கும் பிறக்கின உங்களுக்கும் சொந்த நானக்கும் பிறக்கின உங்களுக்கு பேசி சொல்லலுமா இதே நாணம் இல்லைன்னு சொல்லி இதே நானும் இல்ல சொல்லேருமா சொல்லுங்க எங்கேயாவது போயிட்டு சொல்லேருமா இதே நானும் இல்ல இவருடைய பேர்த் சர்டிபிகேட்ல பிசியில் உள்ளவரும் பிள்ளைன்னு சொல்லேருமா ஒன்றே மாற்றேலாம் நானுக்கும் தம்பிக்கும் சண்டை இருக்கும் ஆனா கஷ்டப்படுறது பிரச்சனை பண்றது அப்படிமா கபர்ல உள்ள உமா பாப்போம் கபர்ல உள்ள உமா பாப்போம் சில கஷ்டங்களுக்கு ஆச்சரியம் நானுக்கும் தம்பிக்கு சண்டை நான் ஏசுற தம்பிக்கு உமா இழுத்து நான் ஏசுற தம்பிக்கு உம்மவை உம்மவை சுட்டி காட்டு சில அட்டங்களை வாப்பாவை சுட்டி காட்டி அட யார்ட வாப்ப கேசுறா யார்கிட்ட வாப்ப கேசுறீங்க யார்ட உமக்கு மதுவா செய்றீங்க அந்த அளவுக்கு மனிதனுக்கு கோபம் வந்தா தன்னை மறந்து தன்னை தன்னுடைய உடம்பு தன்னை மறந்து ஏசிக்கொண்டே போறாங்க ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வாப்ப உண்மவ அதாவது சொந்த நாணவ மாத்தேலாதது போல பந்தத்தையும் மாத்தேலாம் கபில் துணி காகா கபில்து நிக்காகா கல்யாணம் முடிச்சுட்டீங்க இத மாத்தேலா தலாக்கு சொல்ல ஏலும் நான் சொல்ற பாயிண்ட் எடுத்து கருத்தெடுப்போம் தலாக்கு சொல்ல ஏலும் யாருக்கு தலாக் யாருக்கு தலாக் மனைவிக்கு மட்டும்தான் தலாக் மாமத்தவ தலாக்கு சொல்லேலா மாமிய தலாக்கு சொல்லேலா யாரையுமே தலாக்கு சொல்லேலா தலாக் என்றது வெறுமனே மனைவிக்கு மட்டும்தான் உதாரணம் வச்சு வச்சுக்கோங்க ஒத்தர் கல்யாணம் முடிச்சாரு மனைவியை தலாக்கு சொன்னாரு கணவனுக்கு மனைவிக்கு வாழ்வு செட்டாவல்ல வாழ்வு ஒத்து போகல மனைவியை தலாக்கு சொன்னாரு தலாக் யாருக்கு வாப்பா தலாக்கு யாருக்கு தலை தலாக்கு வந்து மனைவிக்குத்தான் மனைவியில உமா தியாமத்து வரைக்கும் மகரம் தான் மனைவியில உமா செய்யாமத்து வரைக்கும் மகரம் தான் மாமி மவுத்து நிக்காக செய்ததற்கு பிறகு மனைவிய தலாக்கு சொல்லேலும் குரான் தலாக் என்று சொல்லக்கூடிய உண்ட ப்ரமோட் பண்ணல ப்ரமோட் பண்ணல தலாக்க ஆகுமாக்கி வைத்து விட்டு அப்படி ஒன்று நடக்கக்கூடாது என்பதற்கான பெரியர்களை வச்சிருக்கிறது பெரியர்கள் இது நடக்கக்கூடாது ஆனா நடக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நடக்கும் அது தவிக்க முடியாத ஒன்று ஆனால் நடக்கக்கூடாது இன்றைக்கு சல்லம்பாசம் மிக தெளிவாக சொன்னாங்க ஹலாலுகள் அல்லாவுக்காக வெறுப்பானது ஹலால் தான் ஆனா அல்லாவுக்கு ரொம்ப கோபமானது ரொம்ப வெறுப்பானது அது தலாக் சொன்னாங்க இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு கிராமத்தை இருக்கும் பெரிய கிராமம் இருக்க வேணும் ஒரு சின்ன ஒரு கிராமம் நான் ஒரு சேவை செஞ்சு பார்த்தேன் முன்னூறு குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு ஒரு கிராமத்தில் வைத்து கேட்டா அவங்க மிக தெளிவாக சொல்றாங்க என்னமோ தெரிய ஹசரத் பத்து பேரு கல்யாணம் முடிச்சா ரெண்டு வருஷத்துள்ளுக்கு நாலு பேருடைய கல்யாணம் டிவோர்ஸ் ஆகும் வேதாக என்ன சொல்லுதலை நாற்பது வீதம் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க இன்றைக்கு கல்யாணம் முடித்தா நாற்பது வீதம் டிவோர்ஸ் போகுது இன்னும் ஒரு நாற்பது வீதம் இருக்கிறாங்க ஏன் தான் இதை செஞ்சேனோ தெரியாது சொல்லி வாழ்றவங்க ஏன் தான் செஞ்சேனோ தெரியா ஏண்டா ரோட்டில் கொண்டு போகலாம் ரோட்டில் கொண்டு போயிட்டா குடும்பத்திலேயே மானம் வைக்கிறோம் ரோட்டில் கொண்டு போனா பிரச்சனை வரும் ரோட்டில் கொண்டு போனா சிக்கல் வரும் ரோட்டில் கொண்டு போனா மான மரியாதை வைத்திடும் என்ற என்ற அந்த இதுல ஒரு நாற்பது வீதம் வாழ்றாங்க ஆச்சரியமான ஆச்சரியமான கதைகள் இது இன்றைக்கு குடும்பம் இன்றைக்கு சமூகத்துல தலாக் என்றது பிரிவினை என்றது சர்வ சாதாரணமா பேசுது சர்வ சாதாரணம் இல்ல எனக்கு ஐ டோன்ட் லைக் என்னப்ப காரணம் இல்ல ஐ டோன்ட் லைக் என்னப்பா காரணம் எனக்கு வானம் சும்மா சர்வ சாதாரணமா சர்வ சாதாரணமா நான் சொல்றேன் நிக்காக செய்வதற்கு முன்னால நிக்காக பத்தி படியுங்கோ திருமணத்தை பத்தி படியுங்கோ இந்த கேங்கட பிள்ளைகள் கல்யாணம் தெரியுமா நான் வாப்பமாருக்கு சொல்றேன் இன்றைக்கு நடக்கிற யோசிக்கு இன்றைக்கு நடக்கிற தலாக்கில் எண்பது வீதமான பொறுப்பை உப்மா வாப்பனா எடுக்கணும் எடுக்கணும் யாருடைய குலம் உம்மா ஏன் காரணம் என்றா ஏன் காரணம் என்றா அவருக்கு எல்லாம் தெரியும் அவரு பிஎஸ்சி பிஎஸ்சி எல்லாம் இருந்திருக்காரு ஆனா அவருக்கு குடும்ப வாழ்க்கையை பத்தி தெரியாது ஒருத்தர் சொல்றாரு என்னிடம் கேட்கிறாரு முஃப்தி சாப் கல்யாண நீ துவா செய்வோம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வியாழக்கிழமை பள்ளியில நிக்காக வச்சிருக்கிறோம் வார சண்டே நிக்கா சட்டர்டே தான் வைஸ் வார இங்கிருந்து லண்டன் மீது லண்டன் என்ன செய்யறான் அவங்க லண்டன்ல படிச்சு அவட கிராஜுவேஷன் நேற்று தான் முடிஞ்சது நேத்து கிராஜுவேஷன் முடிஞ்சு ஃப்ரைடே உடனே ஃப்ளைட் எடுத்து எங்க வாரா சிலோடுக்கு வாரா நாளைக்கு அப்ப நான் அவர்த்தொன்னு சொல்ல இல்ல நான் என் உள்ளத்துல யோசிச்சேன் இவ்வளவு நாளும் மெஸ்ல சாப்பிட்டவன் மெஸ் சொன்னா இவ்வளவு நாளும் கண்டெய்ன்ல சாப்பிட்டவன் இவ்வளவு நாளும் யாரோ ஒருத்தர் டீ போட்டு முடிச்ச தீய குடித்தவன் இவ்வளவு நாளும் யாரோ ஒருத்தர் தான் இவர் உடுப்பை கலவிப்பா இவ படிச்சவன் சொன்னா லொன்றி குடுத்திப்பா ஒரு ஹோஸ்டல் லைஃப்ல வாழ்ந்தவன் நாளைக்கு எப்படி இவர் குடும்பமா வாழ போறான் இவ யாருடைய குடும்ப வாழ்க்கைய பார்த்திருப்பா மற்ற மைனிய பார்த்திருப்பாவா டாக்டரை பார்த்திருப்பாவா அல்லது பக்கத்து பெண்களை பார்த்திருப்பாவா இவ கண்டதெல்லாம் ஒரு ஜாதி அந்த மெட்ரோ ட்ரெயினை ட்ரெயினும் இவன் கண்டதெல்லாம் ஒரு ஜாதி அந்த ஐலண்டனையும் இவன் பார்த்ததெல்லாம் ஒரு ஜாதி யூனிவர்சிட்டியை பார்த்துட்டு நாளைக்கு வந்து இவன் கவிழ்த்து நிக்காக சொன்னது பிறகு இந்த மக்கள் வைத்து நீங்க இப்படித்தான் வாழ்வோம் பிடிக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான் எதை நினைச்சேனோ இது அப்படியே வந்து பதினஞ்சு நாளையில அவர் சொல்ற ரேட்டை வந்து மாப்பிள்ள வந்து முஸ்திசா ஒத்து வர மாட்டாரு அதுக்கு டீ ஊத்தோம் தெரியா அதுக்கு பேசும் தெரியா அது சொன்னது கேசி தான் வேணும் என்றது அது சொன்னது ஃபாஸ்ட் தான் நான் பழக்கப்பட்டிருந்து சொன்னது என்னாலண்டா இதை நேச்சையிலான்னு சொன்னது நான் சொன்னேன் அவர்கிட்ட தம்பி நீங்க என்ன சொன்னீங்களோ என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நான் நினைச்சேன் ஆனா எனக்கு உங்கள்கிட்ட சொல்லேலாம் ஏன் காரணம் என்றா நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க நிக்காக நடக்க போகுது எனக்கிட்ட மசூரா கேட்டிருந்தா நான் வேற சொல்லிப்பேன் உங்களுக்கு இந்த கேட்டு ரொம்ப வரும் கல்யாணம் வந்து முடிக்க போறோம் முன்னா என்ன செய்ய போறோம் சும்மா சொல்லுவாங்க உங்களோட ஜிசி ஏ லெவல் முடிச்சிட்டு ஒரு மகன் வந்து சொல்றாரு பாப்பா எனக்கு ஒரு கடை கொடுத்தாங்க கடை உண்டு நான் கடை செய்ய போறேன் பாப்பா என்ன கேட்பா சொல்லு பாப்போம் உனக்கு என்ன அனுபவம் நீக்குவாப்பா உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீ இவ்வளவு பெரிய கடை போட்டு தர சொல்றாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு கடையை தொடங்க சொல்றாய் எனக்கு இப்படிப்பட்ட கடை செய்யலாம் உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அனுபவம் இருக்குது பாப்ப சொல்லுவாரு நிச்சயமா செஞ்சுட்டாரு இருபத்தஞ்சு லட்சம் இல்ல ஐம்பது லட்சம் ரூபாய் கேபிட்டல் போட்டு கடையொன்று திறந்துட்டாரு ஆனா ரெண்டு வருஷம் ஒரு கடையில வேலை செஞ்சுட்டுவா ரெண்டு வருஷம் ஒரு கடையில போயிட்டு என்ன செய் வேலை படி இப்படித்தான் வியாபாரம் செய்யணும் இப்படித்தான் கடையில வேலை செய்த ஆட்களை கண்ட்ரோல் பண்ணணும் இப்படித்தான் தள்ளிய வச்சோனும் இப்படித்தான் செக் குடுக்கணும் இப்படித்தான் பார்சல் கட்டணும் இப்படித்தான் வரக்கூடிய கஸ்டமர் வெல்கம் பண்ணணும் இதெல்லாம் ரெண்டு வருஷம் உட்கார்ந்து படிச்சுட்டு வா மூணாவது வருஷத்துல உனக்கு ஒரு கடையோட நான் போட்டு தரேன் இப்படித்தான் நாங்க சொல்லுவோம் இப்படித்தானே சொல்லுவோம் ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்ல வயசு வந்துச்சு முடிவாப்பா ஒத்தத்தை கடை நேவமா கல்யாணம் முடிச்சாங்க ஏன் கல்யாணம் முடிச்சாங்க சரியான பதில் அவருக்கு ஏன் கல்யாணம் முடிச்சான்னு கேட்டா அவர் சொல்ற உண்மையை செல்லவா முத்துசாப் என் வாப்பம் முறைய சொல்லுவா உன் பேர பிள்ளைய பார்த்துட்டு தான் மௌத்தாகணும் சொல்லி அதுக்கு தான் முடிச்சேன் எது கல்யாணம் முடிச்சேன் என் வாப்பம் ஒரே சொல்லுவா உன் பேர பிள்ளைய பார்த்துட்டு தான் மௌத்தாகணும் மகனேன்னு சொல்லி அவன் இருக்கிறா தொங்கிக் கொண்டு இருக்கிறான் அவளை சந்தோஷத்தை பூர்த்தி செய்யவுமே என்றதுக்காக அப்படி முடிச்சேன் இந்த மொத்தத்தை கேட்டேன் ஏமா மகளியா முடிச்சாய் கல்யாணம் முடிச்சு பதினஞ்சு நாள்ல வெளிநாட்டு போறாரு அவர்கிட்ட கேட்டோம் ஏன் ஏன் வெளிநாட்டு போறீங்க என்ன செய்தி மேலுள்ள பெண்கள் கொஞ்சம் அமைதியாக நெருக்கமா உட்கார்ந்து போகும் பின்னுக்குள்ள பெண்களுக்கு இடவசதி மூலம் இருப்பதன் காரணமாக அவர் பணிவாள வேண்டுகோள் பின்னுக்குள்ள மேலுள்ள பெண்கள் கொஞ்சம் நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டா பின்னுக்குள்ள பெண்களுக்கு உட்காருவது அமருவது ரொம்ப லேசாக இருக்கும் கேட்கணும் ஏன் கல்யாணம் முடிச்சாய் இல்ல உமா வாப்ப தனிய யார் தனிய யாருங்க தனிய உமா வாப்ப தனிய என்ன அர்த்தம் இவர் பொருள் இருக்கிறாரு இவர் பொருள் கோல் போட்டு எனக்கு பதினஞ்சு நாள் தான் வெக்கேஷன் பதினஞ்சு நாளையில பொன் பார்த்து பதினஞ்சு நாளையில வலியமா கொடுத்து பதினஞ்சு நாளையில நாங்க வாழ்ந்துட்டு எல்லாம் நடந்து பதினஞ்சாவது நாள் நான் பேசுறோம் வேணும் யாரு கண்ட கொடுத்தாரு ஒருத்தரை கண்ட கொடுத்துட்டாரு இவர் எங்கேயோ பைத்தோடு பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை எல்லாம் செட்டாச்சு ஹோலே முப்பன் எல்லாம் வச்சாச்சு பதினஞ்சு நாளே இவர் பேக்க தூக்கம் போறதுக்கு இவர்கிட்ட கேட்கிறோம் ஏன் மாப்ப நீ கல்யாணம் முடிச்சாய் எதுக்கு கல்யாணம் உனக்கு அவர் சொல்ற பதினொன்று தெரியுமா இல்ல என் உமா பாப்பா தனியை விட்டுல இதுக்கு சும்மா உள்ள ஒரு பொம்புல பிள்ளைய கொண்டு உங்களை வீட்டுக்கு வேலைக்கரை விடுறீங்க இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மாமிய பார்க்கணும் என்ற பொறுப்பு மருமகளுக்கு இல்ல மாமிய பார்க்கணும் என்ற கடமைப்பாடு மருமகளுக்கு இல்ல மாமிய பார்க்க இல்லாத மருமகள் குத்தவாளியும் அல்ல ஏந்த உண்மவன் நான் பார்க்க இல்லட்டி நான் தான் குத்தவாளி ஏண்ட உம்மல கஷ்டத்துல பங்களுக்கு இல்லைட்டு நான் தான் குத்தவாளி ஏண்ட உம்மல ஏண்ட மனைவி பார்க்கணும் என்ற கட்டாயம் அவருக்கு இல்ல மனைவிய வேண்டும் மனைவி இடத்துல உண்மை வேண்டும் உண்மை இடத்துல உங்களை உம்மக்கு வேலைக்காரிய மனைவி இதுக்கு கெத்தில தரத்தில மாமி மருமகள் தரத்தில இதுக்கு கெத்தில உங்க தரத்தில மாமி மருமகள் மாமி சொல்றா மருமகள் அடக்கவில்லை மருமகள் சாப்பாடு சமைக்கிறது போல் அழகில்லை மறுவாளுக்கு உடுப்புக்காய கூட தெரியாது என்ன கலாச்சாரம் இது குடும்ப வாழ்க்கையில முதலாவது ஞாபகத்திற்கு வச்சுக்கொண்டோம் நான் எப்பயும் சொல்றேன் தான் இப்பையும் சொல்றேன் மீண்டும் முறை சொல்றேன் உங்களுக்கு உங்களோட மனைவிக்கு இருப்பிடம் கொடுக்க வசதி இல்லையா உங்களுக்கு நிக்காக முடிக்கவும் இல்லாது கல்யாணம் முடிக்கலாம் நடந்து முடிஞ்ச உடம்பு பக்கத்துக்கு நடத்த போறத பாருங்க மனைவிக்கு இருப்பிடம் கொடுத்த வசதி இல்லையா உங்களுக்கு நிக்காக செய்யலா சொல்லுது மனைவிக்கு மட்டுமல்ல உங்களோட மனைவியை நீங்க தலாக்கு செலுத்தீங்க அவ இந்தா இருக்கணும் அவளை இந்தாவுடைய காலம் முடியும் வரைக்கும் அவருக்கு இருப்பிடம் கொடுத்தாகும் அது ஓட்ட பொறுப்பு வாலிப சமூகமே வாலிபர்களே திரகாத்திரம் கொள்ளும்போ உறுதி கொள்ளும்போ என்ன தெரியுமா உறுதி பள்ளியில நிக்காக நடக்கிற மட்டுமல்ல பள்ளியில கல்யாணம் முடிஞ்சு நிக்காக நடந்துட்டு மாமாட்ட பேச்சு செல்லும்போ மாமா ஏந்த ஊடு இருக்குது இந்த தெருவுல இன்னிடத்துல இன்ன நொம்பர் தான் ஏந்த ஊடு அது ஏந்த வாப்பா ஊடு இல்ல ஏந்த நான ஊடும் இல்ல அது ஏந்த ஊடு நான் ஒன்றோ கட்டின ஊடு அல்லது நான் வாங்கின ஊடு அல்லது அந்த ஊட்ட கூலி கழித்திருக்கிறேன் அந்த ஊடு தான் எங்கட ஊடு உங்களோட மகளை அல்ல ஏங்க மனைவிய அந்த வீட்டுல கொண்டு விடுவோம் உங்களோட மகள் இப்ப இல்ல உங்களோட மகள் ரெண்டாம் நம்பர் இப்ப ஏண்ட மனைவி என்றது முதல் நம்பர் ஏண்ட மனைவிய கொண்டு வந்து ஏந்த வீட்டுல வந்து வைத்திருப்போம் உங்களுக்கு ஏலத்தி சொல்லுங்கோ நான் வந்து அந்த மனைவியை கூடிவிட்டு போறேன் ஏண்ட வீட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது இது நாங்க பார்க்கிறேன் தெரியுமா வாப்பாவுக்கு எல்லாரும் இருக்கணும் நான் இதை நான் கூச்சப்படாம சொல்லுவேன் உண்மையை சொல்லுகிறேன் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை ரோட்டில் நடக்கிற ஜினாவை விடவும் பஸ் ஹோல்டிங் பிளேஸ் நடக்கிற ஜினாவை விடவும் ஓடும் ரயில் நடக்கிற ஜினாவை விடவும் விமானங்களுக்குள்ள நடக்கிற ஜினாவை விடவும் வீட்டுள்ளுக்கு நடக்கிற ஜினா கூட ஆனால் ரோட்டுக்கு வராது ரோட்டுக்கு வராது நாலு குடும்பம் அஞ்சு குடும்பம் வந்துட்டு என்னங்க நடக்கும் என்ன நடக்கும் வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ கூட்டு குடும்ப வாழ்க்கை கூட்டு குடும்ப வாழ்க்கை இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது அப்படி ஒன்று இஸ்லாத்தில் இல்ல நபிசல்லா செல்லம் ஒன்பது மனைவிமாருக்கு கணவனாக இருந்தாங்க ஒரே நேரத்தில் பதினொரு நிக்காக செஞ்சாங்க ஹதீஜா ரவி அல்லாஹு தாலானா சவுதா ரவி அல்லாஹு தாலானா போன்றவங்க ஏற்கனவே மபாத்தாகிட்டாங்க நபிசல்லா செல்ல மௌத்தாகும் பொழுது ஒன்பது மனைமா இருந்தாங்க சல்லம்மாக செல்லம் ஒன்பது மனைவிக்கும் ஒன்பது தனித்தனி வீடு கொடுத்திருந்தாங்க சும்மா வீடு இல்ல ஒரே வீட்டில் ஒன்பது பேரை வைக்கல்ல ஒரே வீட்டில் ஒன்பது பேரை வாழ வைக்கல்ல அல்லாஹ் குரான்ல சொல்றான் வக்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திக்குன்ன யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூத்தன் நபியி சுப்ஹானல்லாஹ் குரான் இது கண்கள் இன்னொரு காரணம் வேணும் நிக்காக செய்வதற்கு முன்னால சும்மா யானை வச்சுக்கோங்க அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் சும்மா முடிப்போம் சும்மா செய்வோம் இல்ல இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லிருக்கிறேன் பொம்புளக்குள்ள பெற்றவரும் யோசிக்கோணும் ஏந்த பொள்ளைய கண்ணியமாக நான் கொடுக்கோணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் என்றதை பார்த்துக்கோங்க அதுக்கு நான் என்ன செய்யணும் ஒரு வாப்பட பாம்போ ஒரு வாப்பட கடமைப்பாடு ஏந்த புள்ளைய நான் யாருட்டையும் கை நீட்டாம யாருட்டையும் யாத்திரம் கேட்காம ஏந்த உழைப்புல நான் சம்பாதித்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தால ஏந்த புள்ளைய கர சேர்க்கோளம் இது யாருக்கு இருக்கணும் யாருக்கு இருக்கணும் ஒன்று ஞாபகத்துக்கு ஒரு தப்பான கருத்து இருக்குது பொம்புல புள்ள பெற்றவனுக்கு ஒரு செலவு இல்லைன்னு எடுத்தது அது தவறான கருத்து பொம்புல புள்ள பெற்றவர் மகனுக்கு தேவையில்லை வீடு கொடுக்க தேவையில்லை இல்லை ஒரு ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கிறது ஒரு கஷ்டம் இருக்கிறது ஒரு பொம்புளை புள்ளைய இப்படித்தான் வழி அனுப்பி வச்சுவாங்க இப்படித்தான் அந்த புள்ளைய கொண்டே துடுவாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு வந்தா அந்த பழக்கத்திற்கு பழக்க வழக்கத்துக்கு ஏற்ப அந்த புள்ளைய கொண்டே தோன்றது மாப்பட கடமை ஹதீஸ் என்ன வந்திருக்குது சாதுகுல ரபே அருமையாக மௌத்தாகிட்டாங்க ஷஹீதாகிட்டாங்க சாஜிபுல் ரபி அருமி அல்லாஹுத்தான் மௌத்தாகிட்டாங்க மௌத்தான உடனே இந்த காலத்தில் என்னெல்லாம் நடக்குதோ இதெல்லாம் சகாபாக்களுடைய காலத்தில் நடந்திருக்குது நான மவுத்து நான மவுத்தான் உடனே தான் தம்பிமாருக்கெல்லாம் நானவ பத்தி கக்கும வாரது தெரியுமா உங்களுக்கு நான மௌத்தான உடனே தான் எல்லாம் நானவ பத்தி கக்கும வாரது நானா நானோட பிசினஸ் நானோட சொத்து நானோட உடு நானோட காணி நாங்க நாணவழியா எங்கள் உடம்பரப்பலியா உண்டுக்களை ஐந்தாங்க நாண இருக்கின்ற அளவெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல நாண இருக்கின்ற அளவெல்லாம் நானோட உண்டுக்கு போனதாலும் ஞாபகம் இல்லை நான மன்னரை போட்டதுக்கு பிறகு நானோட உறவை பத்தி தம்பிமாக ரொம்ப பேசுவாங்க மச்சம்மாரும் பேசுவாங்க சுபகாரம் தான் மச்சமாரும் தான் நானோட அதாவது மௌத்தான மையத்துடைய சகோதரர்களுடைய மாப்பிரமாறு பேச ஆரம்பிப்பேன் எங்கட மச்சனையா எங்கட எங்கடா எங்கட அழியா சுபகாரம்ல உங்களுக்கு அங்க ஒன்றும் இல்லையா வச்சுக்கோங்க இன்றைக்கு நடக்கிற அநியாயங்களை பற்றி பேசப்பட மிச்சம் பேசு என்ன செய்தாங்க இப்ப நானமாறு நான மௌத்தானுடனே அது ஒருத்தர் மௌத்தானுடனே குடும்பம் எல்லாம் கொண்டு சேருவாங்க யாரோட குடும்பம் மாப்பிளோட குடும்பம் முதலாவது கத்திரியால வெட்டுறது மனைவியத்தான் மனைவி கொண்டும் தேவையில்லை அவ இன்னும் ஒரு கல்யாணம் முடிச்சா இல்ல சரிதான் அவக்கு அவ இந்த முறை கிடையாது முடிச்சு அவக்கு எல்லாம் சரி நாங்க அவருக்கு சொத்து கொடுத்து இந்த மொத்த பணக்காரமாக போறோமா நாங்க யார் கேட்கிறது நமக்கு கேட்கிற கேள்வி இந்த முறை கேட்பாங்க சின்ன பிள்ளைகள் தானே சொத்தை அவங்களுக்கு எழுதும் நாம பராமரிக்கிறோம் சொத்தை அவங்களுக்கு எழுதும் நாம பராமரிக்கிறோம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான மௌத்தானாரு நான மௌத்தாகக்குள்ள அல்லது தம்பி மௌத்தாகக்குள்ள நானக்கோ தம்பிக்கோ மௌத்தான மையத்துக்கு பிள்ளைகள் இருக்க வேண்டியிருந்தால் அதிலேயும் குறிப்பாக ஆம்பளை புள்ள இருக்க வேண்டால் நானா தம்பிமாருக்கு எந்த பங்கும் கிடைக்க மாட்டாது ஜீரோ பர்சன்ட் கிடைக்க மாட்டாது மௌத்தான மையத்துக்கு வாப்ப இருப்பார் என்றிருந்தாலும் தம்பிமாருக்கு நானமாருக்கு ஒத்த சதம் கிடைக்க மாட்டாது மௌத்தான மையத்துடைய மனைவிக்கு எட்டில் ஒன்று பன்னெண்டரை வீதம் கிடைக்கும் மௌத்தாத வயசுக்கு புள்ள இருந்தால் அது நீங்க கொடுத்தோ கொடுக்க இல்லையோ அது அவட பங்கு அது அம்மா அவருக்கு கொடுத்த பங்கு அது அவருக்கு பேச்சு சேரத்தான் வேண்டும் மௌத்தாத மையத்துக்கு பிள்ளைகள் இல்லையா புள்ள இல்லையா அன்புக்குரிய சகோதரே ஞாபகத்தில் வச்சுக்கொண்டோ மௌத்தான மையத்துக்கு புள்ள இல்லை இருந்தால் மனைவிக்கு இருபத்தஞ்சு வீதம் தைத்துத்தான் ஆகும் எத்தனை வீதம் உதாரணமாக ஒரு பள்ளியில் நிக்கா நடக்குது ஒரு நிக்கா இவ்வளவு பெரிய ஒரு மஜுமாவில் இந்த ஒரு நிக்கா நடக்க போது வெப்பம் உதாரணமா என்ன மாப்பிள்ள பிரான்ஸ் மாப்பிள்ளையா கனடா மாப்பிள்ளையா மாப்பிள்ள கனடா மாப்பிள்ள மாப்பிள்ள கனடா மாப்பிள்ளா கிட்டத்தட்ட பேங்க் பேலன்ஸ் நாலு கோடி ரூபாய் அப்படித்தானே நல்ல சொத்து இருக்குது மாஷாலா அங்க காடி இங்க பூமி அங்க கடை இங்க பேங்க் பேலன்ஸ் அங்க இப்படி இருக்குது கிட்டத்தட்ட சுத்தி வளர்ச்சி பார்த்தா அவருடைய பைனான்சியல் ஒளிவு என்னன்னு சொன்னா நாலு கோடி நாலு கோடி பொறுமதியான மாப்பிள்ள எல்லாம் சரி எல்லாம் பார்த்துத்தான் இங்க நிக்காம நடக்குது கடையை பார்த்தாங்க ஊட்டையும் பார்த்தாங்க இதையும் பார்த்தாங்க எல்லாம் பார்த்தாங்க மாஷா அல்லா ஒரு சண்டை ஒரு இடத்துல சண்டை என்ன சண்டை தெரியுமா மாப்பிள்ளையிட கல்யாணம் எல்லாம் பேசிட்டாங்க பேசினோடனே மாப்பிள்ளட வாப்ப கேட்கிறாரு அந்த பெட்ரோல் செஞ்ச காணமையின கொடுக்கலையான்னு சொல்லி இது பெட்ரோல் செஞ்ச கொடுக்கலையான்னு கேட்டாரு பேசப்படலையே இந்த அண்டைக்கு பேசுனீங்களே நான் கேட்டேன் நீங்க சொன்னீங்க விஷயத்தை பார்த்தீங்க தெரியுமா கொண்ட மாப்பிள்ளட வாப்பா கொஞ்சம் காது கேட்கிற போறோம் கொஞ்சம் காது கேட்கிற குறவு இவர் பெட்ரோல் சென்று கேட்டாரு இவர் கேட்டது தவறு அவங்க சொன்னாங்க பெட்ரூம் செட் கொடுப்போம் சொல்லி என்ன பெட்ரூம் செட் ஒன்று கொடுப்போம் சொல்லி இவருக்கு பெட்ரோல் செட் பாருங்க இருந்தது இன்றைக்கு நடக்கிற கல்யாணத்துடைய பவுண்டேஷனே முதலாவது தவறு சொத்த மையமாக வச்சு கல்யாணம் முடிக்க வாடம் இது ஒன்றும் இல்லை நான் பேசுறது வார சம்பத்துக்கு இப்ப கல்யாணம் நடந்து முடிச்சு லண்டன் கனடா பிரான்ஸ் மாப்பிள நாலு கோடி ரூபாய் இருக்குது பெரிய காசி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு ரோட்டை விட்டு வெளியே மாப்பிள்ள எல்லாம் முடிஞ்சு முஸ்தாபா செஞ்சுட்டு ரோட்டுக்கு போனாரு ஆக்சிடென்ட் பட்டு மாப்பிள்ள மவுத்து யார் மௌத்து ஆக்சிடென்ட்ல மாப்பிள்ள மவுத்து சரி ஆக்சிடென்ட் மானம் ஹார்ட் அட்டாக்ல மவுத்து மாப்பிள்ள மவுத்து ஆயிட்டாரு இப்ப யோசிங்க பார்ப்போம் இந்த நாடு கோடிட செய்தி என்ன இந்த நாலு கோடியில நீங்க விரும்பினோ விரும்பலையோ கொடுத்தோ கொடுக்கலையோ ஒரு கோடி அந்த பொம்பளுக்கு கைக்கு சேரத்தான் வேணும் ஒரு கோடி யாருக்கு யாருக்கு அந்த பொம்பளை பிள்ளைக்கு தைத்து சேரத்தான் வேணும் வாழ இல்லையே ஒன்று சேர இல்லையே குடும்பமாக இருக்கலையே விருந்துக்கு போகலையே எழுநூட்டுக்கு வரலையே அது ஒரு பிரச்சனையும் இல்ல மாப்பிள்ளைய பார்த்து மாப்பிள்ளைன்னு சொல்லவும் இல்லையே மனைவியை பார்த்து மனைவியை கூப்பிடவும் இல்லையே வெறுமனே கடல் நிக்காக நிக்காக மட்டும்தானே கபூர் செஞ்சாரு கொண்ட வாப்ப செஞ்சு கொடுத்தாரு ஏந்த மகரவர்களுக்கு நிக்காக செஞ்சு தாரே என்று சொல்லி இவர் கபூர் செஞ்சு கொண்டாரு இந்த ஒரு வாரத்தையினுடைய தாற்பயம் தான் இது இந்த ஒரு வாரத்தையினுடைய தாற்பயம் தான் இது சும்மா நிக்காக செய்ய வானம் சும்மா கல்யாணம் முடிக்க வானம் கல்யாணத்துக்கு முந்தைய கல்யாணத்தை படிங்க முந்தைய நிக்காக படியுங்கோ பள்ளிகள்ல இருக்கக்கூடிய மதரசாக்கள் கண்ணியமான சந்தையால் உலமாக்கள் அணுகி உலமாக்களை நெருங்கி என்ன செய்வோம் சொன்னா நிக்காகுடைய என்ன நான் என்ன செய்யணும் டியூட்டி என்ன எனக்கு என்ன உரிமை இருக்கிறது இவைகளை பற்றி படிக்க முந்தி நிக்காக சும்மா செய்ய மாட்டோம் சங்கமாக நிக்காக செஞ்சாங்க இருபத்தைந்து வயதுல கல்யாணம் முடிச்சாங்க கல்யாணம் ஆச்சரியமான ஒரு கல்யாணம் காபத்துள்ளாவில் தான் இந்த நிக்காக நடக்குது இடம் சொல்லப்பட்டிருக்கிறது ஹத்தீம்ல ஹத்தீம் என்று சொன்னா ஹிஜ்ர இஸ்மாயில் ஹிஜ்ர இஸ்மாயிலுக்குள்ளத்தான் கல்யாணம் நடக்குது இந்த கல்யாணத்துல அந்த காலத்துல கல்யாணம் எப்படி தெரியுமா அங்க தக்குவாவுக்கும் நசீகத்து அங்க அல்லாவை பத்தி பேசுவதும் இல்ல அங்க ரெண்டு பயான் நடக்கும் ஒரு பயான் பொண்ணூட்டு பயான் இன்னும் ஒரு பயான் மாப்பிளூட்டு பயான் முதலாவது பேசுவாங்க பொண்ணூட்டு செய்தால எதை பேசுவாங்கன்னா அவங்கள பரம்பரைய பத்தி பேசுவாங்க நாங்க யாரு எங்கட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் எங்கட குடும்பத்துடைய பேக்ரவுண்ட் என்ன எங்கட குடும்பத்தினுடைய குடும்பத்துடைய முதுகெலும்பு யாரு நாங்க எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா இவ்வளவு காலம் யுத்தம் செஞ்சிருக்கிறோம் அது செஞ்சோம் இது செஞ்சோம் பேசுவாங்க இரவு உட்கார்ந்ததுக்கு பிறகு மாப்பிளோட்டு சமூகம் எலும்பும் மாப்பிளோட்டு சமூகம் விளம்பி அவங்கள பத்தி பேச ஆரம்பிப்பாங்க உலமாக்கள் சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசி முடியக்குள்ளே அங்கிருந்தே யுத்தம் ஆரம்பமாகிடும் அங்கிருந்தே யுத்தம் ஆரம்பமாகும் ரெண்டு பேரும் பேசுறதாங்க யாரு ஆனா சல்லம்பாவுடைய நிக்காகல முதலாவது ஹதீஜா ரவி அம்மா மனைவி அவங்கள சைதால வந்திருக்கிறாங்க பேசுறதுக்கு வரகத்திபுனு நௌபல் வரகத்திபுனு நௌபல் புகாரி ஷரீப்ல கூட அவரை பத்தி வந்திருக்கிறது அவர் தான் பொன்னோட்டு சைடால வந்து யாரை பத்தி பேசுறாங்க ஹதீஜா பத்தி பேசுறாங்க அவருடைய பேச்சு ஆச்சரியமான பேச்சு அவர் எப்படி பேசினார் என்று சொன்னா ஹதீஜா ரவி அல்லாஹு தலான்ஹாவுடைய பணத்தை பத்தி பேசினார் பணம் பணம் பணம் சல்லி ஸ்டேட் காணி பூமி ஊடு இதை பத்தி பேசிக்கொண்டே போறாரு ஹதீஜாவுடைய பணம் என்ன பணம் அல்லாவே சொல்றான் நதியை நீங்க ஏழையாக இருந்தீங்க ஹதீஜாவை நிக்காக செஞ்சு தந்து நாங்க பணக்காரன் ஆக்கினோம் பணம் இருந்துச்சு நீங்க ஏழையாக இருந்தீங்க நாங்க பணக்காரன் ஆக்கலையா ஹதீஜா இருபத்தி ஐந்து செஞ்சாங்க இருபத்தைந்து வயதுல நடிப்பட்டம் கிடைக்கல இன்னும் சுகானம்மா சுபகானல்லா அந்த பணக்கார புள்ளே முடிக்கிறாங்க பணக்கார பெண்ணை முடிக்கிறாங்க சும்மா முடிக்கல்ல அந்த பெண்ணுக்கு வயது நாற்பது அந்த பெண் ஏற்கனவே ரெண்டு நிக்காக செஞ்சிருக்கிறா அந்த பெண்ணுடைய பராமரிப்பில் ஏற்கனவே ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறது சுபகானல்லா ரெண்டு முறை டிவோர்ஸ் பண்ணப்பட்டு ரெண்டு முறை தலாக்கு செல்லப்பட்டு ரெண்டு குழந்தைகளுக்கு தாயாக இருந்த ஹதீஜா ரவி அல்லாஹு ஒரு பணக்கார பெண்ணாக இருந்தா அந்த பெண்ணுடைய பணத்தை பற்றி தான் பேசினார்கள் நபியினுடைய பக்கத்துல நபியினுடைய சாச்சா அபூத்தாலின் வந்தாரு வந்து பேசினாரு சுபகானம்மா அவருடைய பேச்சு ஆச்சரியமான பேச்சு அவர் பேசிக்கொண்டே போனாரு அவர் சொன்னாரு ஹரிஜாவுடைய சிறப்பை பற்றி நீங்க என்னதான் சொன்னாலும் அந்த சிறப்பனைத்தையும் மிகைத்தவர் தான் என்னுடைய என்னுடைய மகன் சொல்லி போட்டு சொன்னாரு நீங்க பணத்தை பெருமை பெருமைப்படுறீங்களா ஹதீஜாவுடைய பணத்தை பத்தி பெருமை பேசுறீங்களா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பணம் இருக்கிறது அது இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிழலை போன்றது தான் நிழலை போன்றது தான் இன்னைக்கு பன்னெண்டு காலையில பார்த்தா எனக்கு ஒரு பெரிய நிழல் இருக்குது நிழல் என்ன பார்த்தா என்ன விட பெரிய ஒரு நிழல் இருக்கிறது நிழல் இருந்தா செடோல் இருக்கிறது அந்த ஷெடோவை நீங்க பார்ப்பீங்க பன்னெண்டு மணிக்கு செடோவை காணும் மூணு மணிக்கு பார்த்தா அந்த செடோ மறுபக்கத்துக்கு போகுது மூணு மணிக்கு பார்த்தா அந்த செடோ மறுபக்கத்துக்கு போகுது அஞ்சு மணிக்கு பார்த்தா செடோவை காணும் சொன்னாங்க அபு தாலிப் அபு தாலிப் யாரை பார்த்து அங்க மக்களை பார்த்து சொன்னாங்க ஹதீஜாவுடைய கடந்த பத்தியா நீங்க பேசுறீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஞாபகத்தில் சகோதரே முஸ்லீம்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்தாங்க மனக்குள்ள ஒன்றும் இல்லாம வந்தாங்க எல்லத்தை விட்டுட்டு வந்தாங்க எல்லத்தை விட்டுட்டு வந்தாங்க அவங்க வர இல்ல அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அவர்களுக்கு அல்லாஹ் ஹைர நாடினான் அல்லாஹ் அவர்களுக்கு நிலவு நாடினான் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட ஏற்படக்கூடிய அந்த பிரசவத்தை போல ஒரு கஷ்டமாகத்தான் இருந்தது ஆனா அன்றைக்கு வரக்குள்ள ஒன்றும் இல்லாம வந்தாங்க இன்றைக்கு ஜகாத்து கொடுக்கக்கூடிய மக்களாக மாறிட்டாங்க இன்றைக்கு சக்காத்து புதுக்குடி மக்களாக மாறிட்டாங்க അല്ലാ എത്തേ ജ്ഞാപകത്തിൽ എത്തിക്കുമ്പോ உலகத்தில் நிரந்தரமான பணக்காரன் யாருமே இல்லை உலகத்தில் நிரந்தரமான ஏழை யாருமே இல்லை உலகத்தில் நிரந்தரமான கண்ணியவான் யாருமே இல்லை உலகத்தில் நிரந்தரமான நிரந்தரமாக ஒன்றுக்கு சொந்தக்காரன் யாருமே இல்லை அது மாறி மாறி போய்கொண்டே இருக்கும் மாறி மாறி போய்கொண்டே இருக்கும் ஆனா அபு தாலிம் அப்படி சொல்லிட்டார் நிக்காக நடந்து முடியுது நாற்பதுல தான் நடிப்பட்டம் கிடைக்குது நாற்பதுல நடிப்பட்டம் இந்த பதினைந்து வயதுக்குள்ள இந்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ள தான் ஆறு பிள்ளைகளுக்கு வாப்பமாகிறாங்க சுபகானம்மா சுபகானம்மா ஆறு பிள்ளைகளை பெற்றிருக்காங்க ஹனிஜாவின் மூலமாக ஒரு பாசிமா ஒரு ஜெயினல் ஒரு உம்ம குல்சோம் ஒரு ருக்கையா ஒரு காசிம் ஒரு அப்துல்லா இன்னும் ஒரு பேர் தாகிர் அப்துல்லாவுக்கு இன்னும் ஒரு பேர் தாகிர் சுகானம்னா ஆறு பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க ஆறு பிள்ளைகளுக்கு வாப்பவாகிறாங்க சின்ன காலத்திலேயே சிறு பிராயத்திலேயே அதுல திருசூல்லா செல்லல்லாவுடைய ஆம்பளை பிள்ளைகள்ல வபாத்தாகிட்டாங்க யாரும் நிக்கல அல்லா யாரையும் பெருக்கவில்ல அல்லாவை சொல்லித்தான் ஏன் தெரியுமா காரணம் உங்கள்ல எந்த ஒரு ஆணுக்கும் சூழ்நிலை வாப்பவாக இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில மனைவி இல்லாம சக்சஸா வேலாது எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க வாழ்க்கையில மனைவி இல்லாம சக்சஸா வேலாது ஒவ்வொரு சக்சஸான மனிதனுக்கு பின்னாலே ஒரு பெண் இருப்பாள் அன்பான தாய்மார்களே அன்பான சகோதரிகளே இது உண்மை நீங்கள் லேட்டான ஆட்கள் அல்ல நீங்கள் தலைவர்கள் அல்ல தலைவர்களை உருவாக்கக்கூடியவர்கள் நீங்க தலைவர்கள் அல்ல நீங்க தலைவர்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தலைவர்கள் தலைவர்கள் தலைவிகள் அல்ல நீங்க தலைவிகளை தலைவர்களை உருவாக்கக்கூடியவர்கள் சுபகானம்மா ரசூலுல்லா உலகத்துக்கு நபியாக வந்தார்கள் அகிலத்தாலே போற்றாங்க அந்த நபியினுடைய முதல் நாள் இருபத்தி மூணு வருட கால வாழ்க்கையினுடைய நுபுவத்துடைய முதலாவது நாள் நபிக்கு பக்க பலமாக இருந்தது நபிக்கு துணையாக இருந்தது நபியை என்கரேஜ் பண்ணியது நபி சல்லாஹூ அரசுகளுக்கு அவர்களை ஊக்குவித்தது யாரு தெரியும் ஒரு பெண் தான் ஒரு பெண் ஒரு மனைவி வாழ்க்கையில போ மனைவி இல்லாம சுவர்க்கத்துக்கும் போக இயலாது சுவர்க்கம் ஆதம் அலைசலா தல்லா சுவர்க்கத்துக்கு தனி அனுப்பினானா சொல்லு சுவர்க்கத்துக்குள்ள தனியாக போனாங்க பேசுங்களேன் சுவர்க்கத்துடைய வாழ்க்கை கூட சக்சஸ் ஆக மாட்டாரு மனைவி இல்லாம மனைவியை கொண்டுதான் சுவர்க்கத்துடைய வாழ்க்கை கூட சக்சஸ் ஆகும் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று ஈமான் ஈமான கொண்டு தான் போகணும் சுவர்க்கத்துக்குள்ள போனா எங்க தரஜாக்கள் கூட்டுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒரு கூட்டத்துடைய தரஜா வாப்பவ வச்சு உயரும் ஒரு கூட்டத்துடைய தரஜா பிள்ளைகளை வச்சு உயரும் ஆபாவுக்கும் அபனாவுக்கும் லா ததுஊன ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃபா குர்ஆன் சொல்லுது இது வாப்பா இது பிள்ளைகள் யாரை கொண்டு உனக்கு அதிகமான லாபம் கிடைக்குமோ தெரியாது إن الذين آمنوا واتبعتهم ذريتهم ألحقنا بهم ذريتهم குர்ஆன் சொல்லுகிறது குடும்பத்தப்பட்டு நாளைய கயாமத்து நாளையில சுவர்க்கத்துல கூட கணவன் மனைவியாகத்தான் வாழ போறோம் குடும்பத்தோட தான் வாழ போறோம் அன்புக்குரிய சகோதரே ஒரு உண்மையான சம்பவம் சொல்றோம் நான் ஒரு முறை காலியில வச்சு ஒரு பயான்ல சொன்னேன் சுவர்க்கத்துல நாங்க குடும்பமாகத்தான் போறோம் மனைவியோட தான் மனைவி மாறாகத்தான் நாங்க இருக்க போறோம் மனைவியோட தான் நாங்கள் உல்லாசமாக இருப்போம் என்றத்தை பத்தி எல்லாம் பேசிக்கொண்டு போய் ஒரு மயான முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு வயது நிரம்பிய ஒரு அறுபது வயதுகளுக்கு உட்பட்ட ஒரு ஒரு வயது மூத்த மனிதர் வந்து கேட்டாரு அதுல இந்த தலைவலி சுவர்க்கத்தில் இருக்குமான்னு கேட்டார்கள் இப்ப நாங்க எத்தனையே பெரியவர் அப்படி கேட்கிறீங்க இல்ல அண்ணா ஒரு நரகத்தே படசிக்க தேவையில்லையே இந்த நரகம் நீங்கிக்கக்குள்ளே அப்ப நான் சொன்னேன் ஆதம் அலஹி சலாத்துக்கு சுவர்க்கத்துடைய வாழ்க்கை இன்பமாக அமைஞ்சிருக்க மாட்டார் யாரு இல்லாம மனைவி இல்லாம சுவர்க்கத்தில கூட தனி மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டில்லை சுவர்க்கத்தில கூட இருக்கிற குடும்ப வாழ்க்கையா குடும்பமாட்டா மக்கள் வாழுவாங்க இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷா வஜஅல்னாஹுன்ன அப்காரா உருவன் அத்ராவா சுப்ஹானல்லாஹ் لم يطمسهن انس قبلهم ولا جان لم يطمسهن انس قبلهم ولا جان بيض مكنون كأمثال اللؤلؤ المكنون குர்ஆன் பேசக்கூடிய வார்த்தைகள் இது சுவர்க்கத்துடைய பெண்கள் எங்களுடைய தாய்மார்கள் எங்களுடைய சகோதரிகள் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்கள் எல்லோரையும் தான் சுவர்க்கத்தில் இருப்போம் ஆனா உலகத்தில் பெண்கள் யாரு ஒதுக்கி வைக்கமானவங்க இவங்க யாரு சமூகத்துடைய பார்வையாளர்கள் அல்ல சமூகத்துடைய பங்காளிகள் சமூகத்தில் பெரிய ஒரு பகுதி இருக்கிறாங்க அதுல மரியமலை இஸ்லாத்துடைய உப்பா இதை கேள்வி கோலமா மரியமலை இஸ்லாத்துடைய உப்பா ஒரு நாள் போரா தாய்மார்களே சகோதரிகளே உங்களை பத்தி பேசுறேன் உங்களை பத்தி கலைக்கிறேன் மரியமலை இஸ்லாத்துடைய உமா ஒரு நாள் போறாங்க மஸ்ஜித் அக்சா உள்ளுக்கு மஸ்ஜித் அக்சா உள்ளுக்கு போறாங்க மஸ்ஜித் அக்சா உள்ளுக்கு போனா அந்த ரோமர்கள் அப்ப அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல அவங்க இதுவரைக்கும் கிறிஸ்துவ கொள்ள இல்ல அவங்க எல்லாம் சிலை வணங்கிகள் தான் அவங்க மஸ்ஜிதுல் அக்சாவ அவங்க கைப்பற்றி இருக்கிறாங்க மஸ்ஜித் அக்சாவுக்கு போயிட்டு பார்த்தா சிலைகள் எல்லாம் வச்சு அவங்க வணங்கி கொண்டிருக்கிறாங்க அன்பான தாய்மார்களே ஒரு தமிழ்ல பள்ளி பிரச்சனை வந்துச்சு இன்னும் ஒரு பிரச்சனை வந்துச்சு நாங்க எவ்வளவு துடிச்சோம் நாங்க எவ்வளவு துடிச்சோம் இரண்டொரு பள்ளி உள்ளுக்கு போயிட்டு அவங்களோட விக்கிரகங்களை பள்ளி உள்ளுக்கு போயிட்டு வேறொன்று செய்யல பள்ளி உள்ளுக்கு செருப்ப போட்டு கொண்டு போனாங்க பள்ளியுள்ளுக்கு போயிட்டு பேனை கொஞ்சம் திருப்பி விட்டாங்க பள்ளிய மூட சொன்னாங்க இந்த ஒன்று தான் நடந்துச்சு நாங்க எவ்வளவு டென்ஷன் ஆனோம் நாங்க எவ்வளவு பலரிடும் எத்தனையோ பேர் சொன்னாங்க இதை செய்வோம் வலை செய்வோம் சுகானம்மா அல்லா எல்லாருடைய முயற்சியையும் புரிஞ்சு கொள்வானா அல்லா இந்த நாட்டில் ஆரோக்கியமாக வாழக்கூடிய பாக்கத்தை பார்க்குவானா மரியமலை உமா போரா மக்கள் அப்சா உள்ளுக்கு அங்க சிலைகள் வைக்கப்பட்டுகிறது மக்கள் சிலைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க இவருடைய உள்ளத்துல ஆத்திரம் ஒரு கவலை வந்துச்சு வயசாளி பொம்புல ஏற்கனவே ஒரு புள்ள ஜக்கரியாலே சுலாத்துக்கு தான் கொடுத்திருக்கிறோம் அவ ஏற்கனவே கல்யாணம் முடித்திருக்கிறான்னு சொன்னா இவட வயசு எப்படி இருக்கும் இந்த நேரத்துல தான் இந்த புள்ள இந்த தாய் இந்த பெண்மணி இந்த உப்பம்மா இந்த உம்மா உள்ளத்துல கைய வச்சு சொல்றா வயிற்றுல கைய வச்சு சொல்றா இம்ரான் யா என்ற வயிற்றுல தரிக்கக்கூடிய இந்த புள்ளைய நான் நேர்த்து வைக்கிறேன் இந்த மஸ்ஜிதுல் அப்பா உள்ளுக்கு இருக்கக்கூடிய விக்கிரகங்களை சிறைகளை எல்லாம் அகற்றுவதற்கு இந்த மஸ்ஜிதுல் அப்பாவை பிரீடமாக்குவதற்குரிய ஒரு பிள்ளையாக நேர்க்க வைக்கிறேன் என்று சொல்லி நேர்க்க வச்சான் உலமாக்கல் சொல்றாங்க அவன் கேட்காம கேட்கிற அல்லாடத்துல யாழ்லா ஒரு ஆம்பளை புள்ளைய தாண்டு சொல்லி என்ன கேட்கிறா ஒரு ஆம்பளை புள்ளைய தா யாழ்லாண்டு கேட்காம கேட்கிறா என்ன கேட்கிறான் ஒரு ஆம்புல பிள்ளைக்கு தானே மத்தி அப்சா உள்ளுக்கு பைத்து சுத்தமா கேளும் அவருக்கு அவருக்கு தானே பயிர் பண்ணேரும் அவருக்கு தானே குரல் கொடுத்தேரும் அவருக்கு தானே பேசேரும் அவரு தானே லீடர்ஷிப் எடுப்பாரு அந்த இதுல தான் கேட்கிறான் வைத்திருக்கக்கூடிய இந்த குழந்தையை நேர்க்க வைக்கிறேன் மஸ்ஜித் அப்தா சுத்தமாக்கிறதுக்கு புள்ள கிடைச்சது ஆனா பொம்புல புள்ளத்தான் கிடைச்சிச்சு மரியமலை சிலாத்தத்தான் அல்லாஹ் கொடுத்தான் ஒரு பெண் ஒரு பொம்புல புள்ள கிடைச்சது மரியமலை சிலாத்திரி உம்மா இந்த புள்ள கிடைச்சதுமே அல்லாட்ட சொல்றான் அதே அல்லா குரான் சொல்றான் யாழ்லா இந்த புள்ளக்கு நான் மரியம் என்று பேர் வச்சிருக்கிறேன் யாழ்லா என்றிருந்தாலும் கூட ஒரு ஆம்புல புள்ள பொம்புல புள்ள மாதிரி இல்லையா என்ற நேரத்தை என்னால் நிறைவேற்றலா பேசுவே என்று சொல்லி அல்லாட்ட இந்த பெண்மணி முறப்பாடு செய்கிறார் உளமாக்கள் சொல்றாங்க உளமாக்கள் சொல்றாங்க ஏன் தெரியுமா அல்லா ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்தான் நீங்க நீயத்து வச்சுக்கோங்க நீங்க நினைச்சுக்கோங்க ஆண்கள் மாத்திரமல்ல சருத்திரம் படைக்கக்கூடியவங்க பெண்களாலையும் சருத்திரம் படைக்க இயலும் பெண்களும் சருத்திரம் படைப்பாங்க பெண்களும் பார்வையாளர்கள் அல்ல பெண்களும் சமூகத்தில் பங்காளிகள் ஆண்களை கொண்டு மட்டுமா நடக்கிறோம் பெண்களை கொண்டு நடக்கும் மரியமலைகளாம் சாதித்த சாதனைகள் செய்து முடித்த விடயங்களை பற்றி குரான் பேசிக் கொண்டிருக்கிறது அந்த மரியத்துக்குத்தான் அல்லாஹ் ஒரு கணவன் இல்லாத அற்புதமான ஒரு பிள்ளையை கொடுத்தான் ஈசா அலேஹி சலாம் அந்த பிள்ளையை கொண்டு மஸ்தில் சுத்தமாக்கிட்டான் வாழ்க்கையில ஞாபகம் வைக்கும் தாய்மார்களே நீங்க லேசா நாட்கள் அல்ல நீங்க லேசா நாட்கள் அல்ல ஆதமலை அது மூசா அலை பத்தி அல்லா குரான் சொல்லும் பொழுது வெறுமனே மூசா அலை பத்தி மட்டும் சொல்ல இல்ல மூசாலை சற்றிய மாப்ப யாருன்னு யாருக்கும் தெரியாது இருக்கிறா மூசாலத்துடைய வாப்பாவை பத்தி யாருக்கும் தெரியாது வாப்பாவை பத்தி சொல்லப்பட்டில்ல வாப்பட சிக்கிற வர இல்ல ஆனா மூசாலை சாத்திரிய உண்மாவை பத்தி குரான் சொல்லிக்குது மூசாலே தந்தைய உண்மை யாரு எப்படிப்பட்ட ஒரு தாய் சுகானம்மா அதுக்கு பிற அல்லா சொல்றான் மூத்தாலே சாத்திரிய சகோதரி யாரு சகோதரி யாரு சிஸ்டர் யாரு அந்த சிஸ்டரை பத்தி அல்லா சொல்றான் அதுக்கு பிறகு சொல்றான் ஊருடைய ஒரு பெண்ணை பத்தி மூத்தாலே பிளாத்துடைய சம்பவத்தை அல்லா சொல்லும் பொழுது அவனுடைய மனைவியை கொண்டு வாரான் மனைவியை பத்தி பேசுறான் அந்த மனைவி யாரு தெரியுமா இப்படி ஒரு பெண்மணி இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி சுபஹானல்லாஹ் ضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين الله قرآن சொல்றான் இதெல்லாம் அடுத்தது சொல்றான் இன்னும் ரெண்டு பொம்பளைகளை பத்தி அதுல ஒன்று தந்த மனைவி இன்னும் ஒன்று யாரு தெரியுமா தந்த மனைவியின் சகோதரி மதினி மதினி மூத்தாலே சொல்றான் சொல்றான் மனைவி யாரு சாதாரண பெண் மனைவி சாதாரண அன்புக்குரிய தாய்மார்களே அன்பான சகோதரிகளே ஞாபகத்தை நீங்க லேசானாக்கள் அல்ல அல்லா மூசாலே மனைவி எப்படி இருந்தா மனைவி எப்படிப்பட்ட ஒரு பெண் அல்லாஹ் குரான்ல சொல்றாரு இந்த பெண்மணி வாரா இந்த பெண்மணி வாரா அன்புக்குரிய தாய்மார்களே அன்பான சகோதரர்களே கொஞ்சம் கவனமா கேளுங்கோ நான் உங்களோட தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் உங்களோட தான் கலைக்கிறேன் அல்லா ஒரு பெண்ணுடைய நடையை பற்றி கோவாங்க சொல்றான் ஒரு பெண்ணுடைய நடை மூசாலை சலாத்த கூட்டிக் கொண்டு போறதுக்கு ஒரு பெண்மணி வாரா ஒரு பெண்மணி போறா எப்படி தெரியுமா போனா வாப்ப சொல்றாரு மகளே எனக்கு புகையலா எனக்கு நடக்கலா நான் ஒரு வயோதிபராக இருக்கிறேன் அபூனா சேகுன் கபீர் என்னோட வாப்பா முதுமை பருவத்தடைந்த ஒரு வயசாளியாக இருக்கிறாரு அவருக்கு வெளியே புகையிலாது அதனால தான் அந்த ரெண்டு பொம்புள பிள்ளைகள்ல ஒரு பொம்புள பிள்ளை அனுப்புறா வாப்பா தைத்து மூசா அந்த வாலிபரை கூட்டிக் கொண்டு வாங்கோ கூட்ட போற பெண்மணியும் நிக்காக செஞ்சில்ல கல்யாணம் முடிச்சில்ல இன்னும் யார கூப்பிட போறாரோ எந்த மூசா வளைக்க போறாங்களோ அந்த மூசாவும் இன்னும் கல்யாணம் முடிச்சில்ல அன்பான வாலிபர்களே அன்பான சகோதரர்களே கொஞ்சம் உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம் இன்றைக்கு சகோதரிகள் மேல வந்திருக்கிறாங்க பள்ளியில் ஒன்று சென்றிருக்கிறாங்க இதை சேர்க்கிறதுக்குள்ள வரக்குள்ள கஷ்டம் என்ன தெரியுமா இந்த பெண்கள் வந்துட்டு ரோட்ல போகக்குள்ள என்ன நடக்குமோ தெரியாது எப்படி போவாங்களோ தெரியாது இந்த இந்த பதினைந்து வயது நிரம்பிய இருபது வயது நிரம்பிய இந்த குமரி பெண்கள் வந்துட்டு போகக்கூட பெண்கள் வர போகக்கூட உள்ள ஆண்கள் என்ன செய்வாங்களோ தெரியாது என்று பயப்படுறோம் என்று கஷ்டப்படுறோம் நிர்வாகம் ரொம்ப யோசிச்சது யோசிச்சுத்தான் இந்த முடிவை செஞ்சாங்க அன்புக்குரிய சகோதரர்களே கொஞ்சம் நிதானமா யோசிக்க பார்ப்போம் தாய்மார்களே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி மிச்சம் கூட உங்களோட பொறுப்பு ரொம்ப கூட அல்லா குரான்ல சொல்றான் அந்த மூத்தா அலை இஸ்லாத்துடைய கூட்டிக் கொண்டு போறதுக்கு அந்த ரெண்டு பெண்கள்ல ஒரு பெண் வந்தால் என்று மட்டும் சொல்ல இல்லை எப்படி வந்தால் எப்படி வந்தால் அல்லாஹ் அந்த தூய்மையை எங்களுடைய பெண்களுக்கு வந்தா நசீவாக்குவானாக இங்க இருக்கக்கூடிய அத்துணை பெண்களுக்கும் அல்லா இந்த கவசத்தை அறிவிப்பானாக அல்லாஹ் இந்த அத்துணை பெண்களையும் அந்த பெண்களுடைய நிழலில் வாழ்ந்த பெண்களாக்கி வைப்பானாக அல்லாஹ் குரான் சொல்றான் மூத்தாலை சதாற்ற கூட்டிக் கொண்டு போறதுக்கு அந்த ரெண்டு பெண்கள் ஒரு பெண் வந்தா எப்படி தெரியுமா வந்தா அந்த ரெண்டு பொம்புல புள்ளைகள்ல ஒரு பொம்புல புள்ள வந்து சொல் வந்துச்சு எப்படி தெரியுமா வந்துச்சு தம்ஷி அலஸ்தின் வெக்க நடை போட்டவளாக வந்தாள் என்ன நடை வெக்க நடை வெக்க நடை இன்றைக்கு நாங்க அபாயா உடுத்துட்டோம் நாங்க இத போட்டுட்டோம் எங்களுக்கு எப்படியும் பேசலும் எப்படியும் நடக்கலும் எந்த கூத்தும் போடலும் என்றதல்ல அன்புக்குரிய தாய்மார்களே அன்பான சகோதரர்களே நீங்க உடுத்தக்கூடிய ஹிஜாபை விடவும் நீங்க போடக்கூடிய பர்தாவை விடவும் நீங்க பண்ணக்கூடிய பேஸ் விடவும் நீங்க உடுக்கக்கூடிய வெக்க உடை இருப்பு இருக்கிறதே இது ஆக முக்கியமானது இதா லம் தஸ்தஹி ஃபத்னா மா ஷஅத உங்களுக்கு வெட்கம் இல்லையா எதையும் செய்து கொள்ளீரும் இன்றைக்கு ஒரு நேர்கட் உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நாங்க சொல்றோம் டிரான்ஸ்பேரன்சி ட்ரெஸ் கோட் டிரான்ஸ்பேரன்சி சுபகானந்தா உடுத்தா உள்ளுக்குள்ளதெல்லாம் விளங்கோணும் உடுத்தா உள்ளுக்குள்ளதெல்லாம் விளங்கோணும் இதுக்கு சொல்றோம் டிரான்ஸ்பேரன்சி ட்ரெஸ் கோட் ஸ்கூலுக்கு போற பிள்ளைய பார்த்தா ஆபீஸுக்கு போற கேள பார்த்தா வெட்கம் என்றது தான் ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய ஆகப்பெரிய கவசம் ஆகப்பெரிய கவசம் எப்ப வெட்கம் இல்லையோ என்றைக்கு வெட்கம் இல்லா பேசிடுமோ எழுதி வச்சுக்கோங்கோ அன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில இன்பம் இல்லா பேசிடும் எழுதி வச்சுக்கோங்க எப்ப வெட்கமில்லா போகுமோ அன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில இன்பமில்லா பேசுகிறோம் அன்றைக்கு ஹராம் இன்பமாக தென்படும் நன்மை கஷ்டமா தென்படும் வெட்கம் என்றத்தை பாதுகாத்துக் கொங்கோ வெட்கத்தை உள்ளத்தில் வச்சுக்கோங்கோ சில பெண்மணிகள் நபீனுடைய பாத்துக்கு பிறகு இந்த ஆயத்தை ஓதி சொன்னாங்க இந்த வீட்டுக்குள்ளிருந்து நாங்க வெளியாக மாட்டோம் எங்களுடைய ஜனாதா தான் வெளியாகும் எப்படி கட்டிட கட்டி பாருங்க பெண்களுக்கு சொல்றேன் மார்க்கம் படிப்பதற்கு போவதாக இருந்தாலும் மகரம் தேடி போங்கோம் மார்க்கம் படிக்க போங்கோ மகரத்தோட போக பாருங்கோ ரோட்டில் சும்மேறி போறதல்ல பெண்களுக்கு அறிவு தேவை பெண்களுக்கு மார்க்க படிக்கணும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு படிச்சுக்கோங்க நீங்க உலகத்தை திருத்த படிச்சோடும் நான் ஒரு வாழ்விமாவாகணும் என்றதல்ல உங்களுடைய உள்ளத்தில் எப்பயும் இருக்கணும் நான் ஒரு உம்மா நான் ஒரு மனைவி நான் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி பத்து புள்ளைக்கு உம்மா இதுதான் உங்களோட ஆகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் உங்களோட ஆகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரெண்டு பெண்மணி வாராங்க ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து சொல்றா எங்க வாப்ப உங்களை வரட்டுமா எதுக்கு வரட்டுமா தெரியுமா நீங்க எங்களுக்கு ஊத்தின தண்ணி அள்ளி தந்தீங்களே அந்த ஹெல்ப்புக்கு உங்களுக்கு கூலி தர வரட்டுமா என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் மூசாலேசலாம் நடந்து போறாங்க இந்த ஆயத்தை ஓதித்து அன்பான வாலிபர்களே பேசக்கூடிய விடயங்களை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக அல்லா பேசுறோம் கேட்கிறோம் அமல் செய்ய இல்லை அவங்களை மன்னிச்சுக்கோ அல்லா இந்த ஆயத்தை ஒழித்து உமரது எவ்வளாக தலைவர் சொன்னாங்க அல்லாஹ் அந்த பெண்ணுடைய வெக்கத்தை பத்தி சொல்றான் மூசாலே அல்லா அந்த பெண்ணுடைய வெக்கத்தை பத்தி கலைக்கிறான் சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முகமது ரசூலுல்லா சல்லல்லா செல்லம் மூத்தாவுடைய வெக்கத்தை பத்தி பேசினாங்க யானவக்கம் வெக்கம் மூசா வெக்கத்தை பத்தி என்ன தெரியுமா வெக்கம் அவங்களுக்கு வந்துச்சு இந்த பெண்மணி வந்தா தன்னுடைய ரெண்டு கையையும் தண்ட முகத்தில் வச்சுக்கொண்டு தான் வந்து சொன்னான் எங்கட வாப்பா அவளை வரட்டுமாம் என்று சொன்ன நேரத்தில் மூத்தாலேசலா விளம்பி போறாங்க அந்த பெண்மணி முன்னால போறா மூசாலேசலா பின்னால போறாங்க மூசாலேசலாம் அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்க என்னுடைய சகோதரியே எனக்கு பின்னால வந்து வா உமா நான் உனக்கு முன்ன நடந்து போறேன் எனக்கு ரோட்டை மட்டும் சொல்லு வலதுக்கா இடதுக்கா முன்னுக்கா பின்னுக்கான்னு மட்டும் சொல்லு நான் வெட்கப்படுறேன் ஒரு பெண்ணுக்கு பின்னால நடந்து போவதற்கு முஸ்தபிரத் ஹாக்கிம் இந்த ஹரிஸ் பரிசயப்பட்டுகிறேன் ஹாக்கிம் இந்த ஹரிஸ் امشي ورائي والعطيني الطريق وإنا, وإنا لا نمشي بأدبار على أدبار النساء أو كما قال சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னாங்க சகோதரியே எனக்கு பின்னால நடந்து வா உம்மா நான் உனக்கு முன்னால் நடந்து போறேன் எனக்கு ரோட் தெரியா எனக்கு அப்பவே ரோட்ட மட்டும் சொல்லு வலதா இடதா வலதா இடதா என்று சொல்லு நாங்க பெண்களுக்கு பின்னால நடந்து போவதை விருப்பம் இல்ல நாங்க வெட்கம் உள்ள ஒரு சமூகம் என்று சொன்னாங்க பாடசாலை மாணவ மணிகளே அன்பு சகோதரர்களே அன்பான பெரியார்களே உள்ளத்தில் கொஞ்சம் கையை வச்சு பாருங்க நாங்க பேசுகிறோம் டிவோர்ஸை பத்தி நாங்க பேசுவோம் நிக்காக பத்தி நாங்க பேசுவோம் எங்க பிள்ளைகளை பத்தி எங்க பிள்ளைகளை பத்தி பேசுகிறே பார்ப்போம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி திட்டம் நாங்க சொல்றோம் ப்ரொஜெக்ட் நாங்க சொல்றோம் ஹோம் ஒர்க் நாங்க சொல்றோம் குரூப் ஸ்டடி நாங்க சொல்றோம் ஹோம்ல வந்து என்ன செய்யறோம் ரிவிஷன் பண்றோம் எல்லாரும் சேர்ந்து வா அதுக்கு அவங்க டேர்ன் போட்டுக்கிறாங்க இந்த கிண்ண அவுட்ல நாளைக்கு கிண்ண அவுட்ல நாளைக்கு கிண்ண அவுட்ல எல்லாரும் வராங்க மகன் ஏற்கனவே சொல்லிடுவாரு அஞ்சு பேருக்கு பத்து எட்டு பேருக்கு வெனிஸ்டே நைட் எல்லூட்ல சாப்பாடு வாப்பா சாமான வாங்கி கொடுத்துடுவாரு உம்ம சமைப்பாரு ஆனா ஒரு நாளும் கேக்குறல யாரு வரப்போறாங்க யாரு வரப்போறாங்க எப்படி வரப்போறாங்க அன்பான சகோதரர்களே நாங்க டிவோர்ஸ பத்தி பேசுறோம் நாங்க நிக்காக பத்தி பேசுறோம் நாங்க தமிழில் லைவ் பத்தி பேசுறோம் நான் முதல் நேற்று ஜும்மால கூட சொல்லி காட்டினேன் முதல் நேரத்து ஜும்மாவில கூட சொல்லி காட்டினேன் நான் ஒரு நாள் எங்கிருந்தோ வாரேன் வீட்டுள்ளுக்கு அபார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு கீழே லிப்டில் ஒரு ஒன்பது வயசு புள்ளையோட நிக்குது நல்ல வெல் ட்ரெஸ் பண்ணி அழகா உடுத்திருக்கிறாரே நான் கேட்டேன் மகன் ஒன்பதரை மணி இந்த நைட்ல எங்கிருந்து வாரீங்க தனியன்னு கேட்டேன் அவர் சொன்னாரு ஹசரத் என்னோட ஃப்ரெண்ட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வாருங்க உங்களை யார் இங்க ட்ரப் பண்ணினாரு இல்ல இன்னும் ஒரு ஃப்ரெண்ட வார்த்தை போனது ட்ரப் பண்ணிட்டு போனாரு அப்ப எனக்கு டைம் கிடைச்சி நான் அவரோட பேசுறதுக்கு அவர்கிட்ட கேட்ட யாருடைய பர்த்டே பார்ட்டி என்னோட ஒரு ஃப்ரெண்ட் அவரோட கிறிஸ்டியன் இன்னிடத்தில் இருக்கிறாரு அட வாப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ண நாங்க போனோம் என்ன சாப்பிட்டீங்க இல்ல நல்ல நல்ல ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க நல்ல நல்ல சாப்பாடு இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணினோம் என்று சொல்லி சொல்றாரு யாரு ட்ரப் பண்ணினாரு இன்னும் ஒரு அடுத்த அபார்ட்மெண்ட் உள்ள இன்னும் ஒரு ஹிந்து சகோதரர் தமிழ் சகோதரருடைய மாப்பத்தான் ட்ரப் பண்ணினாரு அப்படியா நான் யோசிச்சுக்கொண்டேன் கொண்டேன் இந்த ஒன்பது வயசு மகனுக்கு என்ன சாராயத்துக்கு வித்தியாசம் தெரியுமா அட்டல் ஜூஸ் வித்தியாசம் தெரியுமா ஆட்டரைச்சு தெரியுமா பண்டிகைச்சு தெரியுமா நிக்கல் தெரியுமா ஒயின் தெரியுமா ஹராம் தெரியுமா ஹலால் தெரியுமா அந்த புள்ளைய பார்க்கவா அவ்வளவு புள்ளைய பாருங்கோ ஏந்த புள்ள மோகம் ஒரு கிறிஸ்டியன் சகோதரன் உண்டுக்கு அவரை வளர்ச்சல் அவரை உண்டுக்கு உங்களோட புள்ள இந்த மதத்துக்கு போகுது அந்த போன என்ன முஸ்லீம் உள்ள வந்திருக்கிறாரு இவங்களுக்கு வயல் ஹராம் என்ன அடல் ஜூசா கொடுப்பாங்க இவங்களுக்கு இந்த கேக்கு ஹராம் இந்த கேக்கு தான் ஹராம் இதா கொடுப்பாங்க சுபகானம்மா சுபகானம்மா இன்றைக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க இந்த வாரத்தையை நான் பாதிக்கிறதுக்கு வெட்டம் கெட்ட ஒரு சமூகமாக நாங்கள் மாறிட்டோம் கதாவையில் வெட்டவில்லை இப்ப வெட்கம் பழிக்கப்பட்டு விட்டது ரோஷம் எடுக்கப்பட்டு விட்டது ரோஷமும் இல்ல வெட்கமும் இல்ல யாரு வாரார் என்று கேட்கவும் இல்ல யாருக்கு சமைக்கிறது தெரியாது சுபகான் அல்லா புள்ளை அலியா மகன் அல்லியா மகள் அல்லியா அவங்களே சந்தோஷம் தானே எங்களை சந்தோஷம் அவங்களுக்கு இல்லாது யாருக்கு என்று சொல்லி வாப்ப எல்லாம் கூட்டி கொடுத்துட்டு இருபத்தஞ்சு வயசுல மகன் பாங்கி போனதுக்கு பிறகுதான் ஓடி வாராரு அதுல எப்படித்தாரு நாற்பதா ஜமாத்துல அனுப்பியதா இவரை அதுல எப்படித்தாரு இவரை கொஞ்சம் உங்களோட கிளாஸுக்கு கூட்டிக் கொள்ளதா இவரை கொஞ்சம் இவரை கொஞ்சம் உங்களோட ஃப்ரெண்ட் ஆகி போயிடலா யார் கேட்கறது இந்த வாப்பா கோச்சி மெய்தா சிவாப்பா மருதான கங்களை நீ இங்க பொறி போட்டு வேலை நிற்ப இந்த நீங்க கொடிகாட்டி வேற இல்ல மூசாலை சலாம் பெய்தாங்க அந்த புள்ள சொல்லுது வாப்பாட்ட அழகான ஒரு மொழி வாப்பவோட பேசுற மொழி இன்னைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் பேச தெரியும் என்ன மன்னிச்சுக்கோங்க நான் கொஞ்சம் பட்டர் பூச விரும்பாதால் சொல்றத அழகா சொல்லவும் வேணும் நாகரிகமாக சொல்லவும் வேணும் விஷயத்தை விளங்க சொல்லவும் வேணும் அதனால நான் சொல்றேன் எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா புள்ள வளர்க்க தெரியாது எங்களுக்கு எல்லாம் தெரியும் கடையுள்ளுக்கு வந்த ஒரு வியாபாரிய எப்படி ஏண்ட கடையில் உள்ள மையத்தை கொடுத்து அனுப்பணுமா அதையும் கொடுக்க தெரியும் எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தேனோ கொடுத்து அனுப்பியாச்சு அவர் போகக்குள்ள உங்களோட கடையில் உள்ள மையத்து புண்ணாக்கத்தான் வாய்ந்து போறது குவாலிட்டி சாமான் தான் போவாரு அவ்வளவு பேச்சால மடக்கி பேச்சால அடக்கி சுபானம்மா அதை விட்டாச்சு இது கூடுமா கூட அதை பத்தி நான் பேச வரல ஆனா எல்லாம் தெரியும் நாய் வளர்க்க தெரியும் மாசாமா வீடு வளர்க்க தெரியும் மாசாமா யானை வளர்க்க தெரியும் மாசாமா பாம்பு வளர்க்க தெரியும் மாசாமா இந்த எத்தனை பாம்போட மெஜிக் காட்டுறாங்க பாம்போட அந்த வயசு பார்த்தா முதலே வளர்க்கிறாங்க முதல முதலைக்கு மேல ஏறி போறாங்க அப்படியே ஆனா புள்ளைக்கு மேல ஏறி போக வேண்டிய மனிதன் முதலைக்கு மேல் ஏறி போறாரு முதல வளர்க்க தெரியும் ஆனா புள்ள வழக்கம் தெரியா என்ன மன்னிச்சுக்கோ புள்ள எத்தனை பேருக்கு வாப்ப ஏழும் நான் இதுக்கு முந்தையும் கேட்டிருக்கிறேன் எத்தனை பேருக்கு ஏழும் ஏந்த வயசு வந்த மகனை சுபகுக்கு பள்ளிக்கு கூட்டிக்கொண்டு வாங்க சொல்லுவோம் ஏந்த மகன் தூங்குறாரு கலவர் தட்டி எழுப்பு மகளே சுபகத்து ஜமாத்துக்கு போகிறோம் என்று சொல்லி பள்ளிக்கு கூட்டிக்கொண்டு வாழறதுக்கு எத்தனை பேர் கேரும் எத்தனை பேர் சேரும் எத்தனை பேர் செய்வோம் எத்தனை உமா எத்தனை உமா எத்தனை சகோதரிகள் அந்த ஒன்றரை கிளாஸுக்கு போற அந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைய உடுப்பாட்டி ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு கூட்டிக் கொண்டு போயிட்டு அந்த பிள்ளைய ஸ்கூலுக்குள்ள விட்டு சுட்டுட்டு வெளியே போட் போட்டுக்குது ஸ்டூடெண்ட்ஸ் தவிர உள்ளுக்கு யாருக்கும் வரையலா உள்ளுக்கு உப்பா விட்டுட்டு புள்ளைய விட்டுட்டு என்ன தெரியுமா செய்யலாம் அகில மரத்தடியில காயிடும் அப்படியே மரத்தடியில காஞ்சி கொண்டே இருக்கிறார் குடைய பிடிச்சு கொண்டு பக்கத்தில் உள்ளவுடன் பேசி பேசியிருக்கிறார் இது வரைக்கும் பதினொன்னரை மணி வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த புள்ள உள்ளுக்கு இருந்து வெளியே வரும் வரைக்கும் ஒரு உண்மை காட்டுக்கு பார்ப்போம் புள்ள தொலப்பை தீக்குது நான் வெளியே நிற்கிறேன் வரமாற்றி மொழி சொல்லி ஒரு உண்மை காட்டுக்கு பார்ப்போம் ஒரு சுவகுக்கு உளமாக்கலே எங்களை பொறுப்புது கண்ணியமானவர்கள் எங்களை இது நான் தொண்டு சொல்றேன் கேட்டுக்கோங்க நாங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தாவாவாக இருந்தாலும் எந்த குடும்பத்துக்கு இந்த தாவத்து பயிற்சி சேர இல்லையா நான் செய்த ஒரு வகையான விளையாட்டு பிள்ளைகளை கவனத்திடுவோம் குடும்பத்தை வைத்து வைத்துக்கொண்ட கையுள்ளுக்கு வாப்பா பிள்ளைகளோட சேருந்தோம் இன்னைக்கு வாப்பா பிள்ளையோட பேசுறதே இல்லை பேசுறதே இல்லை கலத்துறதே இல்லை புள்ளைக்கு என்ன மாலும் தேவைண்டா சொல்ற யார்த்த உமா என்ன சொல்லுவார் தெரியுமா என்ன தள்ளி வேணும் தள்ளி வேணும் காட்டி வேணும் இவ்வளவு தான் இந்த கலாச்சாரத்தை இல்லாமக்கும்போம் இந்த பண்பாட்டை இல்லாமக்கும்போம் நான் கிட்டத்தில் வீரகரி பேப்பர்ல படித்த ஆர்டிகல் தான் பராக் ஒபாமா அமெரிக்காவுடைய பிரசிடன்ட் அவர் சொல்றாரு நான் எப்பெல்லாம் ஒயிட் ஹவுஸ்ல இருப்பேனோ அந்தக்கெல்லாம் இந்த பிள்ளைகளை இந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஸ்கூல்ல ட்ராப் பண்றது யாரு யாரு நான் தான் அமெரிக்காவுடைய பிரசிடனாக இருக்கிறது தற்காலிகமானது ஒரு டேர்ம் கிடைக்கும் மிச்சம் மிஞ்சினா ரெண்டு டேர்ம் கிடைக்கும் அடுத்த டேர்ம் கிடைக்காது ஆனா இந்த ரெண்டு பிள்ளைக்கு வாப்பான்றது நிரந்தரமாக நான் தான் வாப்பான் நான் தான் வாப்பா புள்ள ஸ்கூலுக்கு போகுதா வாப்பா உங்க தூக்கம் உண்மை என்ன செய்யறாங்க சொன்னா அந்த பொன் அந்த பெண் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகள் எழுப்பாட்டி ஒர்க் பண்ணி குளிப்பாட்டி கழுவி எல்லாம் தங்கி உடுப்பெல்லாம் மயம் பண்ணி உடுப்பாட்டி ஷூவை தொடச்சி பேக்குலுக்கு போட வேண்டிய உடுப்பு சாமான் எல்லாம் போட்டு அந்த பிள்ளையத்துக்கு வந்து அவ உடுத்த உடுப்போட நிக்கிறா ரோட்டுல என்ன மாப்பிள்ள இல்லையா இல்ல அவர் தூங்குறாரு அவர் தூங்குறாரு யாருடைய வேலை யாரு செய்யணும் யாருடைய வேலை யாரு செய்யணுங்க ஒரு வாப்பா என்ன செய்யணும் வாப்பட பொறுப்பு அஞ்சு வயசு புள்ள கைய பிடிந்தோ ஐம்பது வயசானா உங்களோட புள்ள உங்களோட அந்த புள்ள பிடிச்சிருச்சான் அஞ்சு வயசு புள்ளையில கைய பிடிந்தோ ஐம்பது வயசு புள்ள கைய பிடிக்கும் குடும்ப வாழ்க்கை தான் பிள்ளைகளோட சுத்தமாகின்றோம் பிள்ளைகளோட பேசுகிறோம் வாப்பாக்கும் மகனுக்கும் இடையில் உள்ள பெரியர் இல்லா போகணும் எங்கட வாப்பாட்ட எதையும் பேசும் பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்லேனும் பிளாக் அண்ட் ஒயிட்டா பேசேனும் நான் சில வாப்பமான பார்த்து சந்தோஷப்படுவேன் சுபகானமா பிள்ளைகளே புலங்குறது யாருமாறு தெரியுமா கூட்டாளிகளை போல நண்பர்களும் போல பழகும் நண்பர்களும் போல பழகுவாங்க பேசுவாங்க ஒரு வாப்பாட்ட ஒரு வாப்பா ஒரு மகன் மகன் உட்கார்ந்து இருக்கிறாங்க நான் சொன்னேன் ஹாஜியார் இன்னிடத்துல நான் கனடாவுக்கு போன சந்தர்ப்பத்தில் அவங்க ஒரு மெலே ஃபெமிலி அவங்க சொன்னாங்க அவங்களோட குடும்பத்தில் அவரோட மவள் இருக்கிறாராம் உங்களுக்கு நல்லாக தெரியும் ஏழுமண்டா நல்ல ஒரு மாப்பிள்ளை ஒன்று தெளித்தர சொன்னாரு உங்களோட மெலே சொசைட்டில யார் இருந்தா பேசுங்களேன்னு அவர்கிட்ட சொன்னேன் அவர் எடுத்தோடனே சொன்னார் நல்ல ஒரு மாப்பிள்ளை அப்படிங்கிற சொல்லவாது கேட்டாரு நல்லா சொல்லுங்களேன் யாரு இல்ல நான் இருந்தாரு நான் தான் யார வச்சு கொடுமை சொல்றாரு மகனை வச்சு கொண்டு சொல்றாரு அட ஏழு மண்டா செஞ்சுத்தாவே எனக்கு அதை ஏழு மண்டா அதை செஞ்சுத்தாவே எனக்கு ஒரு உமாட்ட சொல்லி நான் நினைக்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு உறவு வாப்பா மகனுக்குள்ள உறவு இது எப்படிப்பட்ட உறவு மகன் சொல்றது வாப்பாவை பார்த்து உங்களுக்கு முந்தைய எனக்கு கொண்டு செஞ்சுத்தாங்க நாளுக்கு போற உங்களுக்கு பார்க்க வச்சாங்க நான் கேட்கிறேன் இது ரோட்டில் போற கூட்டாளியோட பேசலும் ஏன் பாப்பா வாப்பாவோட பேசலாது ஏன் பாப்பா புள்ளையோட பேசலாது வாப்பக்கு மகனுக்கு இடையில உறவு இப்படி வளர்க்கப்பட வேண்டும் நாங்கள் என்ன செய்வோம் எதையும் கொள்வோம் எதையும் கதைப்போம் எங்களுக்குள்ள வாப்பா மகன்ற மரியாதையை வச்சுக் கொள்வோம் வாப்பாக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுப்போம் மகனுக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை கொடுப்போம் ஆனா எங்களுக்கு இடையில எதையும் பேசலும் எங்களை வாப்பா கதையும் கதை சேரும் இன்றைக்கு நினைச்சு பார்ப்போம் எனக்கு ஒரு பிள்ளைய நிக்காக செய்ய ஆசை எனக்கு இல்ல நான் கல்யாணம் முடிச்சுட்டேன்னா ஒரு ஆளுக்கு ஒரு நிக்காக செய்ய ஒருத்தருக்கு விருப்பம் ஒத்தருக்கு ஆசை ஒரு பொம்புளை பிள்ளைக்கு ஒரு விருப்பம் மூத்தாலை இஸ்லாத்துடைய மனைவிக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு மூத்தாலை இல்லாத்த முடிச்சோணும் என்று சொல்லி இதே போல என்ன வீட்டில் ஒரு பிள்ளைக்கு விருப்பம் ஒரு பிள்ளைய நிக்காக செய்யணும் வாப்பாட்ட வந்து சொல்லுது உம்மாட்ட வந்து சொல்லுது அழகா சொல்லுது இங்க ஒரு பிள்ளை வந்து இருக்குது அந்த பிள்ளைய பார்த்தா நல்லவேண்டாரு வேறொன்னும் சொல்லல விட்டு செல்லவும் இல்லை முடிக்கத்தான் போறேன் செல்லவும் இல்லை முடிச்சுட்டேன் செல்லவும் இல்லை சொன்னது என்ன தெரியுமா இன்ன ஊட்ல ஒரு புள்ளை ஒன்று இருக்குது அந்த புள்ள மிச்ச நல்லம் என்று என்று சொன்னாரு சொன்ன இவ்வளவு தான் சொன்னாரு வாப்ப சொன்னோன்னே சொல்றதுமா துண்டு துண்டா வெட்டி நாய்க்கு போட்டாலும் அது நடக்க மாட்டாள் துண்டு துண்டா வெட்டி நாய்க்கு போட்டாலும் அது நடக்க மாட்டாள் திங்கள பேச வராது யார் சொல்றது எங்கட வாப்பட மொழியும் தான் எங்கட வாப்பட ரஞ்சனியும் தான் அப்படியா மகனே ஒன்று இருக்குதா பார்ப்போமே பேசுவோமே கதைச்சுவோமே காவிச்சு பேசுவோமே இப்ப என் அவசரம் இருபத்தி ரெண்டு வயசானே இன்னும் ஒரு வருஷம் படிங்களே விருப்பம் உண்டா நல்ல உண்டா செய்த உனக்கு விருப்பம் உண்டா என்ன எங்களுக்கு பிரச்சனை இல்லையே இந்த மொழியை பேசாம நீங்க ஏன் பாப்பா வெட்டி நாய்க்கு அது நடக்க மாட்டாது நீ இதனையோட விருப்பத்தில் செஞ்சா நான் நீ எங்கட பொருள் இல்ல செத்துல பங்கு இல்ல எங்கட மௌத்துக்கு வராது எங்கட மௌத்துல முடிச்சாது ஏன் இப்படி பேசுறீங்க ஏன் இப்படி கலைக்கிறீங்க அழகா பேசுங்கோ வாப்பா பிள்ளைகளுடைய பேச பழகுங்கோ கண்ணியம் குறித்து பேசுங்கோ குரான் சொல்லுது யகூப் அலஹிஸ்லாம் தந்த மகன் யூசுப் அலை சலாத்த யா முனைய ஒரு நபி நபிய கூப்பிடுறாரு யா நெய்ய என்னுடைய அன்பு வாப்பா என்னுடைய அன்பு மகனே என்னுடைய அன்பு வாப்பா யா அபதி பார்த்து மகன் சொல்றாரு யா அன்பு என்ற அன்பு தந்தையே இதே வாப்பா மகனை பார்த்து சொல்றாரு யா என்னுடைய அன்பு மகனே என்னுடைய அன்பு மகனே என்றார் சொல்றாரு இப்ராஹிம் அலை அந்த வாப்பா ஆதர் அவர் யாரு தெரியுமா அவர் காவிர் குரான் சொல்லுது அவர் காவிர் தான் அவர் அவர் அவர் இல்ல அப்படிப்பட்ட காவிரான வாப்பவோடு யூசுப் அலஹி அந்த நபியோடு எப்படி பேசினாங்களோ அதே வாரத்தையத்தான் பேசினாங்க யா நூ அலேஹி சலாத்துவலாம் தந்த மகன் அல்லாஹ் எங்க அனைவரையும் அப்படிப்பட்ட சோதனை நிறுத்தம் பாதுகாப்பானார் எவ்வளவு மனவருத்தப்பட்டிருப்பாங்க தந்த மகன் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் தாவத்துடைய வேலை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் நுகுவத்துடைய பணி அந்த மகனை கூப்பிடுறாங்க மகனே நீ கப்பல்ல ஏறுவாப்பா வந்து சேரு மகனே அவன் சொல்றான் வாப்பா எப்படி தெரியுமா கூப்பிட்டாரு அந்த யாக்கூப் அலஹி சலாம் இந்த யூசுப பார்த்து எப்படி சொன்னாங்க தெரியுமா யாமுனைய அதே வார்த்தையத்தான் அந்த வாப்பா இந்த மகனுக்கு பாதித்தாரு மகனா அன்பு மகனே கப்பல்ல ஏறிக்கோ வாப்பா ஏறுமாங்க ஏறுமா கல்யாணம் முடிக்கிற சப்ஜெக்ட் அல்லது அல்லாத ரப்பாக ஏற்றுக்கொள்ற சப்ஜெக்ட் இது அல்லாத நிராகரிக்கிற மகன் தண்ணீர் தாழ்றாரு தண்ணியில தாழ்ந்தார் கொஞ்சம் குளிக்கு தண்ணி வந்திருக்குது தண்ணீர மிளந்து கொண்டிருக்கிறாரு கப்பல் மிளக்குது வாப்ப கப்பல்ல மகன் தண்ணீர தாழ்றாரு வாப்பவை பார்த்து மகனம் பார்த்து அந்த இறக்கமுடைய அந்த அன்புடைய உள்ளத்தில் அன்பு நிறைந்த வாப்ப சொல்றாரு நாசமா போக எப்பயாவது வாண்டு சொன்னாரா நசீலிடத்தவனே வாண்டு கூப்பிட்டாரா பாக்கியமில்லாதவனே வாண்டு கூப்பிட்டாரா அந்த வார்த்தை குரானுடைய மொழி அல்ல அந்த வார்த்தை குரானுடைய வார்த்தை அல்ல அந்த குரான் அந்த லாங்குவேஜ் குரான் பேசல்ல குரான் சொல்றது அந்த வாப்பா அந்த மகனை பார்த்து சொன்னாரு யாவுனையர் கம்மானா என்னுடைய அன்பு மகனே இப்பயாவது கப்பல்ல ஏறிக்கோ வாப்பா இப்பயாவது வா வாப்பா வா ஒரு வாப்பா ஒரு மகனை கூப்பிடுற முறை இதுக்கு நேர் மாற்றமா இப்ராஹிம் அலை தந்த வாப்பாட்ட சொன்னாங்க வாப்பா ஏன் வாப்பா இதெல்லாம் வணங்குறீங்க ஏன் பாப்பா இதுக்கு நீங்க சுதுது செய்வீங்க ஏன் பாப்பா இதுத்த கேட்கிறீங்க அந்த வாப்பா என்ன தெரியுமா சொன்னாரு அல்லா எங்க அனைவரையும் பாதுகாப்பானா எங்க அனைவரையும் பாதுகாப்பானா இந்த வாரத்தை தான் எங்களை வாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு அல்லா உண்மையான தோபாவரத்தை வாக்குவானா இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய மாப்பா தந்த மகனை பார்த்து சொன்னாங்க لئن لم تنتهي لأرجمنك واهجرني مليا நாங்க பேசுற மொழி இது நாங்க பேசுற மொழி உண்ட வாழனி பொத்து உண்ட வாழனி பொத்த இல்லாட்டா கல்லடிச்சு கொள்ளுவ பார்த்துக்கோ என் முகத்துல முடிச்சாம நீ தொலைஞ்சு போ பார்ப்போம் யார் சொன்னது யாரு சொன்ன வார்த்தை இது இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய வாப்பா அவர் இஸ்லாத்தில் இல்ல குரான் சொல்லில் அவர் காவிர் இல்லம் தந்தகை நீ நிப்பாட்ட உனக்கு இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க வந்து அதுல நீங்க பேசுறது நல்லா விளங்குது ஆனா எங்கட வாப்பக்கு விளங்குது இல்லை எங்க மாப்பவோட பேசினார் பேசினாலே அவருக்கு அது சுகரி போத்தல் மாதிரி தான் பேசினாலே அது வேற மாதிரி தான் போகுது வா அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ குடும்பம் என்ற நினைக்கிறே இது முக்கியமான ஒன்று வாகன செல்லம் ஆறு பிள்ளைகளுக்கு வாப்பா கடைசியாக ஒரு புள்ள வந்துச்சு இப்ராஹிம் இப்ராஹிம் ரவி அல்லாஹு ஹதீஜா ரவி அல்லாஹு மூலமாக ஆறு பிள்ளைகள் ஹதீஜா ரவி அல்லாஹு தலான்ஹா நுபுவத்துடைய முதலாவது நாள் முதலாவது நாள் சுபகானல்லா சல்லம்மா செல்லம் வாரே ராவல அந்த ஹெரா குகையில பயந்து கஷ்டப்பட்டு வராங்க ஒரு பாரமான பொருள் குரான் லவ் குரான் இந்த குரானை கொண்டைத்து அதனுடைய சில ரூபத்துல உண்மையான வடிவத்துல ஒரு மலைக்கு மேல இறக்கி வைத்திருந்தால் அந்த மலை சுக்குநூறாக இருக்கும் அந்த மலை ஆட்டம் கண்டிருக்கும் வழக்கம் எஸ்டர்னல் குரான் குரானை நாங்கள் லேசாக்கி இருக்கிறோம் குரானை நாங்கள் இருக்கிறோம் இதனால தான் நீங்க குரானை சுமக்கிறீங்க இந்த குரான் ரொம்ப பாரமானது இந்த குரான் ரொம்ப சுமையானது சுபகானம்மா இந்த குரான் இறங்குது சல்லவாசலம் பயந்துட்டாங்க நடுங்குறாங்க காய்ச்சல் பிடிச்சிருக்குது வீட்டுக்கு ஓடி போறாங்க வீட்டுக்கு ஓடி போறாங்க நபீனுடைய நபுவத்து குடும்ப வாழ்க்கை தான் நபீனுடைய நபுவத்து நபித்துவம் குடும்பம் தான் வீட்டுக்கு ஓடி போனாங்க மனைவி சொன்னாங்க ஜம்மிலூனி ஊடி என்ன போச்சுங்கோ என்ன போச்சுங்கோ நான் பயந்துட்டேன் இது நடந்துச்சு நடந்ததெல்லாம் சொன்னாங்க நடந்ததெல்லாம் சொல்றாரு மாப்புல அவருக்கு வயது நாற்பது மனைவிக்கு வயது ஐம்பத்தி ஐந்து இந்த பெண்மணிட்ட சொல்றாங்க இந்த பெண்மணி என்ன தெரியுமா சொன்னா எழுத்தெடுப்பு அன்பான தாய்மார்களே அன்பான சகோதரர்களே இன்னும் அழியும் இல்ல இன்னும் அபுபக்கரும் இல்ல இன்னும் உமரும் இல்ல இன்னும் உஸ்மானும் இல்ல இன்னும் ஆயுஷாவும் இல்ல உதயம் தாளான் சொன்ன அல்லஹும் யாரும் இல்ல வெறுமனை ஹதீஜா மட்டும் முதலாவது நாள் அந்த பெண்மணி முதலாவது சொன்ன வாரத்தை என்ன தெரியுமா மனை கணவனை பார்த்து நபியை பார்த்து சொன்னா இன்னல்லாஹலா நதியே என் அன்பு கணவரே ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ அல்லா உங்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் அன்பானவர்களே உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம் ஏந்த மனைவி எனக்கு அப்படி சொல்லுவாளா ஏந்த மனைவி எனக்கு அப்படி சொல்லுவாளா இருபத்தஞ்சு வருஷம் நபியோரே வாழ்றாள் இருபத்தி பதினைந்து வருடம் நபியோடு இருக்கிறாள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா பதினைந்து வருடங்களுக்கு பிறகு நபித்துவம் கிடைச்சி முதலாவது நாள் முதலாவது வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது சொன்னால் நீங்க பயந்துட்டீங்கன்னு சொல்றீங்க நீங்க அஞ்சுறீங்க ஆனா அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை வீணாக்க மாட்டான் ஏன் தெரியுமா காரணம் உங்களோட குவாலிட்டி என்ன நீங்க யாரு தஹ்மிலுல் கல்ல وتعين على نوائب الحق وتقرئ الضيف سبحان الله முகத்துக்கு சொல்றாங்க நீங்க யாரு தெரியுமா நீங்க தானே கஷ்டத்துல யாராவது வந்து உதவி கேட்டா இல்லை என்று சொல்லாதவங்க நீங்க விருந்தாளிகளுக்கு உபசாரம் செய்றீங்க வழி தவறி போன மக்களுக்கு வழிகாட்டுறீங்க உண்மைக்கு எப்பயுமே சாட்சியாக இருக்கிறீங்க உண்மையைத்தான் நீங்க பேசுறீங்க அப்படிப்பட்ட குவாலிட்டி உள்ள அப்படிப்பட்ட ஆட்டிடியூட் உள்ள அப்படிப்பட்ட பழக்க வழக்கம் உள்ள உங்களை அல்லா வீணாக்குவானா உங்களை அல்லா நாட்டப்படுத்துவானா யாரு சொல்றாங்க மனைவி சொல்றாங்க எந்த மனைவி எனக்கு சொல்லணும் எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குது அல்லா உங்களை ஒரு நாளும் சோதிக்க மாட்டான் நீங்க யாரு தெரியுமா நீங்க தகஜத்து மிஸ் ஆகாம சொல்கிறீங்க நீங்க யாரு தெரியுமா நீங்க பொய் பேசாதவர் நீங்க யாரு தெரியுமா வாக்கு மீறாதவர் நீங்க யாரு தெரியுமா எப்பயுமே உங்களோட கண்ணை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர் நீங்க யாரு தெரியுமா வெக்க சுபாவுடையவர் அல்லா உங்களை வீணாக்க மாட்டான் என்று எப்பயாவது ஒரு நாள் ஏந்த மனைவி எனக்கு சொல்லிப்பாவா நான் இங்க பயன் செய்வேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு நல்லவர் என்று சொல்லேனும் அல்லாட நபி சொன்னாங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லம் என்று சொன்னது ஏற்றுக்கொள்ளப்படும் எப்ப தெரியுமா என்ற மனைவி சொல்லோனம் உள்ளத்தால வாயாலே அல்ல என் மனைவியில உள்ளம் சொல்லோனம் என்ற கணவர் நல்லவர் என்று சொல்லி மனைவிக்குத்தான் தெரியும் கணவன் யாரு மனைவிக்குத்தான் தெரியும் கணவன் யாரு பொய் பேசக்கூடியவனா மாறுபாடு செய்யக்கூடியவனா ஏமாற்றக்கூடியவனா மகரம் பெறக்கூடியவனா பேச்சும் சேரும் உணர்வுள்ளவனா பேசக்குள்ளே பேசேனும் பயம் பண்ணேனும் பெருசா கதச்சேனும் பெருசா அட்வைஸ் பண்ணேனும் ஆனா இந்த அட்வைஸ் இந்த பயம் எந்த வாழ்க்கை நீக்கலா இல்லையா என்று எந்த மனைவிக்குத்தான் தெரியும் என் மனைவிக்குத்தான் தெரியும் என் மனைவி சொல்லணும் என் கணவன் நல்லவர் என் கணவன் பொய் பேசாதவர் நாங்க யாரு ஊட்டு புள்ளின்னு சொல்றோம் ஒரு செக்கன்னு கொடுத்தோம் செக் பாஸ் ஆவல்ல செக்க ரிட்டர்ன் பண்ணிட்டோம் உண்மையை பேசவும் இல்ல அவர் கேட்கிறாரு ஹஜியார் செக் ரிட்டர்ன் வைத்தது என்ன செய்தி ஊட்டுக்குள்ள இருந்து கொண்டு சொல்றாரு நான் ஊட்டுல இல்ல நான் இந்தியா நீக்கிறேன் நான் வந்ததுக்கு பிறகு தாரேன் என்றார் யாரை முன்னிறுத்தி கொண்டு மனைவிய முன்னுக்கு வச்சுக்கொண்டு மனைவி அவட முகத்திலிருந்து பேச மாட்டா அவட உள்ளத்தில விளங்கும் இவனுக்கு பொய் சொல்றது போல எனக்கு இவன் பொய் சொல்லத்தானே செய்வான் இவர் ஏமாற்றுவது போல என்னை ஏமாற்றத்தானே செய்வான் இவருக்கு கோப்பி உந்துறது போல எனக்கு ஒரு நாளைக்கு கோப்பி உந்துவான் தானே ஏன் கணவர் ஒரு நாள் பொய் பேச மாட்டார் அவர் எனக்கும் பொய் பேச மாட்டார் என் கணவர் ஒரு நாள் மாறுபாடு செய்ய மாட்டார் எனக்கும் மாறுபாடு செய்ய மாட்டார் அன்புக்குரிய சகோதரே சொல்லமாக சொல்லம் முதலாவது வாரத்தை கேட்டது தந்த மனைவியில வாயால தான் மனைவி சொல்றா அல்லா உங்களை ஒரு நாள் வீணாக்க மாட்டான் இந்த மனைவி நதிப்பட்டம் கிடைச்சி பத்தாவது ஆண்டு மௌத்தாகிறாங்க ஹரிஜாவுக்கு வயது அறுபத்தி ஐந்து அண்ணனாருக்கு வயது ஐம்பது நரிப்பட்டம் கிடைச்சி பத்து வருஷம் பூர்த்தி ரெண்டு பேர் மூத்தாகித்தான் ஒரே ஆண்டுல ஒன்று யாருண்டா ஹதீஜா ரவியம்மாஹு தாலான்ஹா மனைவி மௌத்தி வீட்டுக்குள்ள போனா யாரு அரவணைப்பாங்களோ வீட்டுக்குள்ள போனா யாரு கட்டி பிடிப்பாங்களோ வீட்டுக்குள்ள போனா யாரு சேர்த்துக் கொள்வாங்களோ அப்படிப்பட்ட ஹதீஜாவையும் இழந்துட்டாங்க தெருவுக்கு போனா மதிய மக்காவில போனா காவல்துல்லாவுக்கு போனா யாரு கார்டியனாக இருந்தாங்களோ யாரு பாதுகாவலாக இருந்தாரோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அபு தாலிமையில் வந்துட்டாங்க பத்து நவீனுடைய ஐம்பதாவது ஆண்டுக்கு சல்லம் பேர் வச்சாங்க ஆமுல் கவலையின் வயல் என்பதாக கவலையின் வருடம் என்பதாக இந்த வருடமே கவலைக்குரிய வருடம் ஒரு கட்டத்துல பாச்சம் இழந்துட்டாங்க ஒரு கட்டத்தில் மனைவி இழந்துட்டாங்க இப்ப ஒன்றும் செய்யலா வீட்டுக்குள்ள போனாலும் வீடு எப்படி தெரியுமா அரவணைக்க யாரும் இல்ல ஒரு காலத்துல அனாதையாக இருந்தாங்க இப்ப ஆதரவற்றவராக மாறிவிட்டார் அனாதை வேற ஆதரவற்ற மக்கள் வேற கணவன் மனைவி மௌத்தான ஆதரவற்றவர் யார்ட வீட்டுக்கு போக யார்கிட்ட பேச யார்கிட்ட கலைக்க யார்கிட்ட முறப்பாடு செய்ய மனைவி இல்ல எனக்கு நேரம் இடம் கொடுக்கறில்ல என்னோட சமூகத்துல அப்படிப்பட்ட பெரிய ஒரு சமூகம் இருக்கிறாங்க வர்க்கம் இருக்குது மாப்பிள மவுத்து மனைவிக்கு வயது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசா இருக்கக்குள்ள மாப்பிள மௌத்தாகிட்டாரு இப்ப சமூகம் சொல்லும் நீ கல்யாணம் முடிக்காது அல்லது நாற்பது வயதுல மனைவி மௌத்தாகிட்டா சின்ன பிள்ளையெல்லாம் இருக்குது இப்ப இந்த நாற்பது வயது நிரம்பிய இவர் கல்யாணம் முடிக்கணுமா தேவையில்லையா அங்கே பிரச்சனை வரும் ஆதரவற்ற நிலை ஐம்பதாவது ஆண்டு ஹதீஜா இழந்துட்டாங்க ஆதரவற்றுட்டாங்க ஆதரவற்றவராகிட்டாங்க பாச்சாம் இல்ல மனைவியும் இல்ல இப்ப முடிவு செய்தாங்க தாய்ஹுக்கு போவோம் மக்காவில ஆதரவு இழந்துட்டாங்க மக்கா வாசிகள் இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க சந்தேகித்தாங்க சல்லுவாசலம் பார்த்தாங்க அக்க பக்கத்தில் உள்ள ஊரு தான் தாய் தாயிஃபுக்கு போறாங்க தாயிஃப்ல போனா அந்த மக்கள் கத்தியால குத்தல்ல வாழால வெட்டல்ல அந்த மக்கள் ஒண்ணு செய்யல ஆனா சில வார்த்தைகள் பேசினாங்க அந்த வார்த்தைகள் வாழால் வெட்டக்கூடிய வார்த்தை விட கூர்மையானது அந்த வார்த்தைகள் கத்தியால குத்தக்கூடிய வார்த்தை விட கூர்மானது செல்லம் அங்கேயும் நிராசை இழந்து அப்படி வாராங்க மக்கள் கல்லடிக்கிறாங்க ரத்தம் சிந்துது ரத்தம் கொட்டுது கஞ்சலப்படுறாங்க பிரச்சனை பண்றாங்க மேல பாக்குறாங்க ஒரு மேகம் வந்து கொண்டிருக்கிறது அந்த மேகம் நடிக்கு நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது வா ஜிபிலாம் வந்தாங்க சொன்னாங்க மலைகளுக்கு சொந்தமான மலக்கு வந்திருக்கிறாரு சொல்லுங்க இந்த மலைகள் ரெண்டையும் சேர்த்துட்டா இந்த தாய்மொழிய மக்கள் அழிஞ்சிடுவாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க சந்தம் சந்தம் வானம் வானம் செய்ய வானம் இந்த மக்கள் இஸ்லாத்தை கொள்ளாவிட்டாலும் இந்த மக்களுடைய பரம்பரையில சந்ததியில சில கூட்டம் மக்கள் வருவாங்க அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க என்று சொன்ன ஒரு வார்த்தைக்கு கிஃப்டாக கிடைத்ததுதான் அந்த வார்த்தைக்கு கிஃப்டாக கிடைத்ததுதான் மேராஜ் அந்த வார்த்தை அல்லா பொருந்திக் கொண்டான் கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் கிட்டத்துல அக்கு தெரியாத உண்மை தெரியாத மன்னிச்சுக்கோங்க அன்பான சகோதரனே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொண்ணூறு விதமான மக்களுடைய இஸ்லாத்துக்கு நாங்கத்தான் பொறுப்பு நாங்கத்தான் பொறுப்பு நாங்க எல்லாம் பெருமையா சொல்லுவோம் நாங்க யாரு தெரியுமா சிங்கள ராஜாக்களுடைய காலத்தில் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் சிங்கள ராஜாக்களுடைய காலத்துல இப்படித்தான் இருந்திருக்கிறோம் எங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள மாற்று வாழ்க்கை சார்ந்த பெரும்பான்மை சமூகத்தவர்கள் எங்களுக்கு முன்னால வந்தா சாரத்தை படிச்சிடுவாங்க தோட்டால் ஓலத்துலதான் போவாங்க என்றத்தான் நியாய நியாயசரையை கூப்பிடுவாங்க நாங்க கொடுக்கிற ஜட்மெண்ட் தான் அவங்களுக்கு ஜட்மெண்ட் என்றெல்லாம் பெருமையா பேசுவோம் என்றெல்லாம் பெருமையா பேசுவோம் அவங்கள வயல்ல வெள்ளாம வெட்டினா முதலாவது நெல்லெங்க வரும் எங்க வீட்டுக்கு தான் வரும் இப்படி எல்லாம் பேசுவோம் யோசிங்க பார்ப்போம் இந்த நாட்டுல குரான் முதலாவது முறை முதலாவது சிங்கள மொழியில் எப்ப மொழிபெயர்க்கப்பட்டது சிங்கள மொழியில குரான் எப்ப மொழிபெயர்க்கப்பட்டது கொஞ்சம் யோசிங்கோ செஞ்ச தவறுக்கு தௌபா செய்வோம் எல்லாம் செல்வோம் எங்களை கண்டா சார தவுத்துடுவாங்க சாரத்தை கட்டின சாரத்தை பரியம் போடுவாங்க ஓரத்தால் நடப்பாங்க அவங்கள வீட்டுள்ள பிரச்சனைக்கு நாங்கத்தான் நீதம் செலுத்தணும் அவங்களுக்கு கஷ்டி நாங்கத்தான் அவங்களுக்கு எல்லாம் நாங்கத்தான் செய்யணும் எங்களை இப்படித்தான் திருந்தாங்க எங்கெல்லாம் பேசுறோம் உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம் குரான் முதலாவது முறை இந்த நாட்டினுடைய மொழியில இந்த நாட்டினுடைய மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது எப்ப தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல தான் எத்தனை நாற்பது வருடங்களுக்கு முன்னால ஆனால் இந்த நாட்டில் முஸ்லீம்களாக ஆயிரத்தி இருநூறு இடம் வாழ்கிறோம் ஆயிரத்தி இருநூறு வருடம் வாழுகிறோம் எங்களோட தாவத்து எங்களோட தான் உள்ளுக்குத்தான் எங்களோட தான் நான் வெளியே போகும்போது சொல்ல இல்ல வெளியே போகும்போது சொல்ல வர இல்ல அதை நம்ம சொல்லுவாங்க செஞ்ச தவறுகள் ஏராளம் இருக்கிறது அதுவே ஆச்சரியம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல மொழிபெயர்க்கப்பட்ட குரானையும் ஒரு முஸ்லிம் மொழிபெயர்க்க இல்ல ஒரு முஸ்லிம் மொழிபெயர்க்க இல்ல இஸ்லாத்துக்குள்ள புதிதாக வந்து சேர்ந்து கொண்ட ஒரு மத குருதான் அதையும் மொழிபெயர்த்தார்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்து புதிதாக சேர்ந்து கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல கனிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்த ஒரு மத குரு தான் அதையும் மொழிபெயர்த்து இந்த உம்மத்திற்கு பழை காட்டினாரு நாங்கள் செஞ்ச தவறுகள் ஏராளம் நாங்கள் செஞ்ச மிஸ்டேக் ஏராளம் நாங்கள் எல்லாம் சுயநலவாதிகள் என்ன மன்னிச்சுக்கோங்க உண்மையை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எங்கள்கிட்ட உள்ள இஸ்லாத்த எங்கள்கிட்ட உள்ள உண்மையை எங்களோட மார்க்கத்தை எங்கள்கிட்ட இருக்கிற இன்பத்தை அவங்களுக்கு நாம கொடுக்கல அன்றைக்கு கொடுத்திருந்தால் அவங்க சமூகம் செஞ்சிருப்பாங்க இன்றைக்கெல்லாம் பிரச்சனை முத்திட்டுது இப்ப சிக்கலாவிட்டது இப்ப பாக்குறோம் குரானையும் கொடுப்போம் அதையும் கொடுப்போம் இஸ்தாரையும் கொடுப்போம் பெருநாளையும் கொடுப்போம் எல்லாம் கொடுத்து சரி விளங்க வைப்போம் என்றோம் சுபகானம்மா காலம் போய்விட்டாலும் இருக்கிறத வச்சு கொஞ்சம் விஷயங்களை சாதிச்சு கொள்ள பார்ப்போம் விஷயங்களை சாதிச்சு கொள்ள பார்ப்போம் யோசிக்க பார்ப்போம் இந்த தமிழ் இந்த பள்ளியில நடந்த சம்பவம் இருக்குதே இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஒரு மலக்கு வந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தா நீங்க சொல்லுங்க பாப்போம் என்ன செய்யணும் இந்த தமிழ்ல கீழே சொல்லி கேட்டீங்கன்னு நாங்க என்ன சொல்லிப்போம் நாங்க என்ன சொல்லிப்போம் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு எங்களை சக்தியை காட்டோம் நாங்க யாருன்னு சொல்லி நாங்க என்ன சொல்லிப்போம் கல்லந்தா தான் தாய்கள் இருந்து வாராங்க என்ன சொன்னாங்க இத ரெண்டே வச்சு பாருங்க தாயிலிருந்து வாராங்க பள்ளியில ரத்தம் சிந்தல்ல தந்த முபாரக்கான உடம்புல ரத்தம் சிந்தது சத்தம் கொண்டது வந்திருக்கிறாங்க اللهم إني أشكو ضعف قوتي وقلة هيلتي وهواني على الناس أنت رب المستضعفين سبحان الله صلى الله عليه وسلم துவா கேட்கிறாங்க மனக்கு வந்திருக்கிறாரே சொல்லுங்களேன் என்ன செய்யணும் அவர் சொன்னாரே பார்த்து நான் வைக்கிறேன் இவர்களுடைய இவர்களுடைய பரம்பரையில அல்லாத வணங்கக்கூடிய அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏகத்துவவாதிகளை அல்லாஹ் உருவாக்குவான் அல்லாஹ் வெளியாக்குவான் எனவே இவர்களுக்கு கொண்டும் செய்ய வாரம் இவர்களை விட்டு விடுத்தோம் என்று சொல்லிவிட்டு அல்லாட்ட கையேந்திராங்க யாழ்லா ஏண்ட பலகீனம் யாழ்லா இவர்களுக்கு எப்படி சொன்னா இவங்க விளங்குவாங்களோ அந்த முறையில என்னால சொல்ல கிடைக்க இல்லையாழ்லா ஏண்ட பலகீனத்தின் காரணமாக இவர்கள் அழிச்சு விடாதே என்று துவா கேட்கிறாங்க இந்த துவாவுக்கு பிறகுதான் அல்லாஹ் கூப்பிடுறான் நபிய நீங்க வாங்க மேல நீங்க வாங்க மேல சுபஹான அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் அல்லாஹ் மரசொல்கிறான் ஒன்னஜினி இதாகவா மா வல்ல சாஹிபுக்கும் வமாகவா ஒன்று மக்காவிலிருந்து மசில் அப்தாவுக்கு போனாங்க மசில் அப்தாவில் இருந்து அல்லாஹ் ஏழு வானங்களையும் கடந்து சிதத்துல் முன்தகா வரைக்கும் அழைத்து கொண்டு போனான் சுவர்க்கத்தையும் காட்டினான் நரகத்தையும் காட்டினான் எனவே அன்புக்குரிய சோதரே அண்டக்கினால் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது அண்டக்கினால் தான் நரகத்தையும் பார்த்தாங்க அண்டக்கினால் தான் சுவர்க்கத்தையும் பார்த்தாங்க சல்லல்லா செல்லம் உலகத்தில் குடும்பமாக வாழ்ந்தாங்க மனித நேயத்தோட வாழ்ந்தாங்க அகலாத்தோட வாழ்ந்தாங்க எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான தெரியாதே மிகவும் பணிவாக மிகவும் இறக்கமாக மிகவும் அன்பாக சொல்லுகிறேன் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இஸ்லாத்த கொஞ்சம் படிப்போம் எங்களோட வீடுகளில் படித்துக் கொடுப்போம் எங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் வியாபாரம் செய்ய போறீங்களா எது ஹலால் எது ஹராம் நிக்காக செய்ய போறீங்களா எது ஹலால் எது ஹராம் சும்மா பைத்து நிக்காக செய்யறது இல்ல சும்மா பைத்து கல்யாணம் முடிக்கிறது இல்ல இந்த கத்திரிவ பேர் சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியாது என்ன மன்னிச்சுக்கோங்க நான் பல இடங்கள் இந்த எக்ஸாம்பிளை சொல்லிருக்கிறேன் ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதர் எந்த அளவுக்கு முக்கியமானவர் என்றா இந்த சமூகத்தில் மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒருத்தர் அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன் நான் கிரிட்டிசைஸ் பண்ற நோக்கத்தில் சொல்ல இல்ல விபரத்துக்காக வந்து சொல்லுகிறேன் படிப்பினைக்காக வந்து சொல்லுகிறேன் இந்த படிப்பினை ஏந்த வீட்டுக்கும் தேவை நீங்க பெருமைப்படையலும் ஏண்ட மவன் மாஷா அல்லா செஞ்சு கொண்டிருக்கிறாரு ஏண்ட மவன் லோ படிச்சு கொண்டிருக்கிறாரு ஏண்ட மவன் சீமா படிச்சு கொண்டிருக்கிறாரு ஏண்ட மவன் இதை செஞ்சு கொண்டிருக்கிறாரு மாஷா அல்லா அவருடைய இந்த சர்டிபிகேட்டுக்கு இவ்வளவு ஜம்பு இருக்கிறது ஜப் மார்க்கெட் நல்ல இருக்கு டிமாண்ட் என்று சொல்லி எல்லாம் உங்களுக்கு பெருமப்படையிலும் நான் அப்படிப்பட்ட சம்பவம் சொல்ற கேட்டுக்கோங்க இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய மனிதர் பல மதரசாக்களுக்கு அவர் எதுக்கு போவார் என்றால் சீஃப் கெஸ்டா போவார் பல மதரசாக்களுடைய பட்டமளிப்புகள் அவர்கள் உலமாக்களுடைய மிச்சம் நெருக்கமான உறவு ஒரு நாள் என்னுடைய மிச்சம் நெருக்கமாக இருந்து பல வகையான கேள்வி கேட்பாரு பல வகையான ஆச்சரியமான பத்துவாக்கள் கேட்பாரு ஒரு நாள் கேட்டார் இடத்துல அவருக்கு வயதிற்கும் எழுவதற்கு மேல ஒரு நாள் கேட்டார் முன்பே ஐ ஹாவ் ஸ்மால் டவுட் இதை கொஞ்சம் அவங்கள்ட்ட பை பண்ணிக்கொள்ளணும் என்ன கயமம் செய்யக்குள்ள வாய்க்குள்ள எப்படி மண் போடுறது கயமம் ஒவ்வொருக்கும் பகரம் தானே கயமம் என்றதுக்கு பகரம் ஒவ்வொருக்கு பகரம் ஒவ்வொரு வாயில தண்ணி இருக்கிறோம் நாளைக்கு தண்ணி எடுக்கிறோம் அவர் கேட்கிறாரு எப்படி வாய்க்குள்ள மண் போடுறது வாய்க்குள்ள எப்படி தூசி போடுறது சுகானம்மா எழுபது வடக்கட்டம் எல்லாம் தெரியும் இஸ்லாம் தெரியாது அந்த லோ தெரியும் இந்த லோன் தெரியும் பிரிட்டிஷ் லோவே படிச்சிருக்கிறாரு டச் லோவே படிச்சிருக்கிறாரு ரோமன் லோவே படிச்சிருக்கிறாரு அவருக்கு இஸ்லாமிக் லோ தெரியாது டாக்டர் வீரமந்திரி மிக தெளிவா சொல்றாரு உலகத்தில் இருக்கிற அத்தனை லோவும் இஸ்லாத்தில் இருந்து தலவாண்டப்பட்ட லோதான் எனவே வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்க எல்லாம் படிக்கிறாங்க தொலை தெரியாது எல்லாம் படிக்கிறாங்க ஜனாபத்து தெரியாது என்ன மன்னிச்சுக்கோங்க கொஞ்ச நாள் ஒரு இருபது வருஷங்களுக்கு முன்னால இந்த ஹட்டன் இந்த மஸ்கேலியா இந்த நூரவிய சைட்ல ஜமாத்திகள் வேலை செஞ்சு போட்டு வந்து சொல்லுவாங்க கார்பூசாரி சொல்லுவாங்க வந்து சொல்லுவாங்க அங்குள்ள நிலைமையை பற்றி சொல்லுவாங்க ஸ்டேட்ல மக்கள் வாழ்றாங்க லயத்துல வாழ்றாங்க நாங்க ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு வந்தோம் கூட்டிக்கிட்டு வந்து கேட்டோம் குளிப்புடைய பரதம் என்று கேட்டோம் அப்ப சொன்னாங்க டவல் ஒன்று வேணும் பாலி வேணும் குளிக்கிறதுக்கு சொன்னாங்க உதவுடைய பரதம் கேட்டா சொன்னாங்க தெரியாது சொன்னாங்க அன்றைக்கு இதெல்லாம் ஒரு கார்பூசாரியாக சொல்லிக் கொண்டிருந்தோம் படத்த ரொம்ப மீது சத்தியமிட்டு சொல்றேன் அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன் இன்றைக்கு இதே பிரச்சனை எங்களை வீட்டுக்குள் இருக்குது ஏந்த புள்ளக்கும் தெரியாது எங்கட புள்ளக்கும் தெரியாது இஸ்லாம் பாடம் இல்ல இஸ்லாம் பாடம் படிப்பூன்ற டீச்சர் இல்ல படிச்சு கொடுக்கிற டீச்சரும் படிக்கிறாரு அவருக்கு முந்தைய செய்ய தேவையில்ல எக்ஸாம்ல ரிசல்ட் எடுக்கணுமே இதுதான் நோக்கம் ஒரு புள்ளக்கு இஸ்லாம் பொஸ்தாத்துல படிக்கிறா ஒரு புள்ளேட ஒரு பெண்ணுடைய நாளை விட ஐம்பத்தாண்டு மணி நேரம் இந்த எல்லாம் தெரியும் சான்ஸும் படிக்கிறாங்க ஐடி இருக்கிறாங்க விஞ்ஞானம் படிக்கிறாங்க கணக்கு படிக்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க ஆனா இஸ்லாம் பாடத்தை கேட்டா நான் எப்பயும் சொல்லுவேன் நான் ஜும்மாவில் கூட சொல்லி காட்டினேன் ஒரு வாப்பாட்ட கேள்வி பார்ப்போம் எங்க கூட மவன காணம் கிளாஸ் went to என்ன கிளாஸ் மெஸ் கிளாஸ் ஒரு வாப்ப சொல்றாரு சயின்ஸ் கிளாஸ் இன்னொரு வாப்ப சொல்றாரு ஐடி கிளாஸ் இன்னொரு வாப்ப சொல்றாரு கிரிக்கெட் பிராக்டிஸ் இன்னொரு வாப்ப சொல்றாரு ஸ்வீப் பண்ண வைத்திருக்கிறாரு ஒவ்வொரு வாப்பா ஒன்று சொல்றாங்க எந்த வாப்பாங்க சொல்லுவாங்க இஸ்லாம் படிக்க பேசிருக்காரு சொல்லி எந்த இஸ்லாம் பாடம் கிளாஸ் எங்க இஸ்லாம் பாடம் யாருக்கும் தெரியாது குறைஞ்ச குறைஞ்சபட்சம் அன்பாக சொல்றேன் இறக்கமாக சொல்றேன் பள்ளிகள் ஒவ்வொரு பள்ளியிலையும் உருவாக்குந்தோ ஒவ்வொரு பள்ளியிலையும் ஹயாத்தாக்குந்தோ இருக்கக்கூடியவங்களை ஹயாத்தாக்குந்தோ இருக்கக்கூடியவங்க பொறுப்பருங்கோ நாங்கள் இதை செய்வோம் இதை கரை சேர்த்துவோம் வெறுமனே அதில் உள்ள கிதாபு எழுத்த வாசித்து கரை சேர்க்காம நான் இன்றைக்கு நாட்டுக்கும் நடைமுறைக்கு என்ன தேவையோ இதை வச்சு ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு நாளைக்கு தலைவு நடக்குது வாசிக்கிறாங்க ஒன்றுக்கு விடங்கள் இல்லாத முறையில நாங்கள் என்ன செய்வோம் உண்டா பள்ளிகளுக்கு உள்ள இப்படிப்பட்ட வகுப்புகள் குரானுடைய ஹல்காக்கள் வீடுடைய ஹல்காக்களை உருவாக்குங்கோ இதை கொண்டு தான் இந்த பிள்ளைகள் ஹயாத்தாகும் பாடசாலைகளை கவனத்தில் வச்சுக்கோங்கோ பாடசாலைகளை விட்டுவிட வேண்டாம் பாடசாலை ஒரு சமூகத்தினுடைய ரெண்டு கண் ஒரு கண் இந்த பாடசாலைகள் எங்களை கைவிக்கோணம் முஸ்லீம் பாடசாலை என்பதல்ல இஸ்லாமிய பாடசாலை நேரத்துக்கு தொழுக நடக்கும் ஆண் பெண் கலப்புலம் இல்ல இங்க படிச்சு கொடுக்கிறது இஸ்லாம் இங்க படிச்சு கொடுக்கிறது வழியாக ஒரு இஸ்லாத்தைத்தான் சொல்லிக் கொடுப்போம் இங்க படி கொடுக்கிற மெத்தமெட்டிக்ஸ் மூலமாகவும் இஸ்லாத்தைத்தான் படிச்சு கொடுப்போம் இங்க படி கொடுக்கிற கம்ப்யூட்டர் அதன் மூலமா தான் சொல்லிக் கொடுப்போம் அல்லாஹ் அப்படிப்பட்ட அனைத்து பாக்கியங்கள் நிறைந்த ஒரு ஊராக ஒரு பிரதேசமாக இந்த ஊர் ஆக்கி வைப்பானாக இந்த பிரதேசம் ஆக்கி வைப்பானாக யாழ்லா நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித் தருவாயாக உண்மையை உண்மையாக விளங்கி அறிந்து செயல்படக்கூடிய பகுதியுமையாக யாழ்லா நம் அனைவரையும் புரிஞ்சிக் கொள்வாயாக இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த உனக்கு எல்லா புகழும் For more lectures, visit slhub.com.